أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عليها تسعة عشر صدق الله مولانا العظيم பெருமதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய உலமா பெருந்தகைகளே இப்ப நாம பேச வந்திருக்கிறது ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்று அதாவது யார் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை பற்றி எல்லாம் ஓரளவுக்கு பேசி முடிச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் என்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் இங்கே வந்தார்களோ நடமாட ஆரம்பித்தார்களோ சோதரர்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது அவசியம் வாழ்க்கையினுடைய செயல் எப்படி இருக்கிறது பேச்செல்லாம் தத்துவம் பேசலாம் ஆனா செயல் பேச்சு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லு சுல்தான் செயல சைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் தமிழ்கார மாதிரி எவனும் பழமொழி வச்சதில்லை இதுவரைக்கும் இனி இதுவரை வைக்கல இனியும் வைக்க முடியாது இது தமிழ்காரனுக்கு கைவந்த கலை நீங்க வேணா யோசிச்சு யோசிச்சு பாருங்களா தமிழ்ல இருக்கிற மாதிரி பழமொழி எதுலயும் இருக்காது சொல்லு சுல்தான் அப்படியே ஹதீஸ பின்பற்றணும் அது செய்யணும் இது செய்யணும் அது கவியான ஹதீஸா இருக்கணும் லாயிஃபா இருக்கக்கூடாது அப்படி ஆக்க இப்படி ஆக்கணும் உள்ள ரூம்ல போய் பாத்தீங்கன்னா வாயில சிகரெட் போயிட்டு இருக்கும் யாராவது சிகரெட் குடிக்கலாமான்னு கேட்டா அந்த சீட்டை தூக்கி அடியில் வச்சிருவான் மகாராசா நழுவு விட்டுருவான் பகிர்ந்து விடுறாரா அதே ஒரு ஊருக்கு வர்றையா அந்த ஊர் பக்கத்துல பள்ளிவாசல்ல தங்கி இருக்கிறையா அந்த பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோட தொழுகிறியா ஜமாத்தோட தொழுகாத ஆளுக்கு இந்த மார்க்கத்துல என்ன வேலை இருக்கிறது இல்ல சகோதரர்களே லா சலாத்தலி ஜாரி மஸ்ஜித் இல்லா பில் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருந்தா மஸ்ஜிதுல தான் வந்து தொழுகணும் வந்து கேட்டாங்க என்ன கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை அந்த காலத்துல மதியம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்ன நம்ம ஊர் மாதிரி இருக்கல அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு நம்ம தசவுரே பண்ண முடியாது கற்பனையே பண்ண முடியாது அது மாதிரி தூர தூர வீடு ஆனா கூட சூழ்நாய் செல்லாசன் கேட்டாங்க நான் அவர் கேட்டதுக்கு நான் என்னை கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை கைப்பிடிச்சு யாராவது கூட்டிக் கொண்டு வரணும் ஏன்னா நம்மள மாதிரி இந்த மாதிரி ரோடு போட்டு இல்ல இப்ப குருடும் கூட நடந்து போலாம் இப்ப இருக்கிற ரோட்ல முன்னால கார் வந்தா சத்தம் கேட்கும் பஸ் வந்தா சத்தம் கேட்கும் இப்ப எல்லாம் என்ன பண்ணனா ஆரன் அடிக்கிறது இல்ல ஆரன் அமுத்தி விட்டு அதுலயே ஒரு இதை வச்சு அமுத்தி மாட்டி விட்டுறான் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப வேணுமோ இடையில இடையில ஆரனை புடிங்கி விட்டா நிக்கும் பாக்கி போற அமுத்திக்கிட்டே இருக்கும் நாலு மணிக்கு இங்க மதுரை சார் பள்ளிவாசலுக்கு போறேன் வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு போறேன் ஒரு ரோட்டை கிடந்து நாலு மணிக்கு ஒரு ஜீவராசி அந்த ரோட்ல இல்ல நான் ஒரு ஆள் தான் பாஸ் பண்ணி போறேன் அந்த ரோட்டை கிடந்து இந்த பஸ்ஸுக்காரன் அங்கிருந்து அழிச்சிட்டு வர்றான் எங்க இருந்து இவர் வர்றாவா அமெரிக்க ஜனாதிபதி நான் நகர்ந்துக்கணுமா அட நான் தான் போயிடுவனே நமக்கு உயிர் விட பெருசு கருப்பட்டி நான் தான் போயிடுவேன் இல்ல நீ தான் கொஞ்சம் மெதுவாவா ஏன் அங்கிருந்து அடிக்க எவ்வளவு பேர் நாலு மணிக்கு தூங்கிட்டு இருப்பாங்க எவன் தூங்குறானோ சாகிறானோ அதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை இல்லை அவள்கிட்ட ஹாரன் இருக்குது அடிப்பான் அவ்வளவுதான் அவனோட உசூல் அது போல அப்துல்லா உம்ம மக்தூம் கேட்டாங்க நான் என்ன கூட்டிட்டு வர ஆள் இல்லை இப்ப குருடன் நடக்கலாம்னு சொன்னேன் அது எப்படிங்க குருடன் நடப்பாண்டு எத்தனை குருடன் பார்த்திருக்கீங்க கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான் குருடன் நடக்கலையா அதனால நடக்கலாம் இந்த காலத்துல அந்த காலம் அப்படி இல்லை மேடு பள்ளம் பள்ளம் அது ரோடு ரோடுங்கிறதே ஒண்ணு இல்லை அந்த காலத்துல ஸ்பெயின்ல முஸ்லிம் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் ரோடே போடப்பட்டுச்சு இந்த உலகத்தில் முஸ்லிம் அரசா முஸ்லிம் அரசர்கள் தான் ரோட்ல லைட் போடலாங்கிறத கண்டுபிடிச்சாங்க முஸ்லிம் அரசர்கள் தான் பொது டாய்லெட் கண்டுபிடிச்சாங்க முஸ்லிம் அரசர்கள் தான் ஸ்பெயின்ல தான் பொது குளிக்கும் இடங்கள் செய்யலாம் கண்டுபிடிச்சாங்க முஸ்லிம் அரசர்கள் தான் ஸ்பெயின்ல பூங்கா கலமைக்கலாம் கண்டுபிடிச்சாங்க செஞ்சாங்க அவங்க முஸ்லிம் அரசர்களுக்கு முன்னால ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் காஸ்பியன் கடலில் இருந்தவர்கள் எல்லாம் அங்கே நண்டு விடுத்து பச்சையாக தின்று கொண்டிருந்தார்கள் யார் இந்த உலகத்துக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது ஆனா நாம அப்படியே என்ன ஆகி போயிட்டோம் இந்த பிரியாணி கண்டுபிடிச்சாங்க பாருங்க அங்கதான் நாம மங்கி போனது இன்னைக்கு உலக நாடுகள்ல பிரியாணி இல்லை அதில் பாஸ்மதி அரிசியை போட்டு ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டே முக்கா கறியை போட்டு அந்த சாப்பிட்டு அது கூட குருத்தா வேற அப்புறம் சிக்கன் வேற அப்புறம் பொரிச்சது வேற வறுத்தது வேற அது வேற எட்டு ஒன்பது இது வச்சு கடைசியில குடிக்க முடியாத பட்சத்தில் ஐஸ்கிரீம் வேற கொடுத்து ஃபீல்டு வேற கொடுத்து செவனப் வேற கொடுத்து அந்த பிரியாணி சாப்பாட்டிலேயே என்னென்ன இருக்குங்க கசகசா பூண்டு இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு ஜீரணமாகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அதுவே இருக்கும் மருந்து சேர்த்து தான் சாப்பிடுறது நம்மள மாதிரி சாப்பிட்டு கெட்டவங்க உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்தில் யாரும் இல்லை ஆக ஸ்பெயின்ல அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்ன இவர் சஹாபி கேட்டார் நான் வர்றதுக்கு வழி இல்லையே எப்படி செய்யறது நான் வீட்டிலே தொழுதுக்கலாமான்னு கேட்டார் அப்ப ரசூல்லா சாதம் கேட்டாங்க உங்க பாங்கு சப்தம் காதிலே விழுகிறதா என்று கேட்டார்கள் காதிலே விழுகிறது அப்படியானால் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுங்கள் சொன்னோம் லா சலாத் அலி ஜாரில் மஸ்ஜித் இல்லா மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு மஸ்ஜிதில் தான் தொழுது தீரணும் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு வயசானவர் எண்பது வயசு இருக்கு அவருக்கு அல்லாவுடைய கிருமியில் அந்த காலத்தில் ஜமாத்துல ஆரம்ப காலம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொல்றேன் அப்போ ஜமாத்துடைய நகல ஹரக்கத்து இவ்வளவு இல்லை போக்குவரத்து இவ்வளவு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஜமாத்த அங்க போகும் ஆனா அவர் தொடர்ந்து ஜமாத்துல போய்கொண்டே இருந்தார் போய்கொண்டே இருப்பார் அவர் பெரியவர் ஒரு ஊருடைய அமீரா இருந்தார் அப்ப அவர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு எல்லாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாரா இருக்கும் என்கிட்ட ரொம்ப நெருக்கமா அன்பா இருப்பார் அவர் சொன்னார் நான் இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா கேட்டுங்க நண்பர்களே உங்களாலே முடியும் என்னாலே முடியும் யாராலே முடியும் எவ்வளவு பெரிய மந்திரிக்கு முடியும் ஜனாதிபதிக்கு முடியும் பெரிய அதிபருக்கு முடியும் மதுரசா நாசிருக்கு முடியும் உஸ்தாதுக்கு முடியும் இமாம் சாபுக்கு முடியும் எல்லாருக்கும் முடியும் அவர் சொன்னார் நான் இருபத்தஞ்சு வருஷமா இதே விஷயத்தை நான் ஏறக்குறைய ஒரு அஞ்சாறு வருஷம் அல்லது ஏழு எட்டு வருஷம் இருக்கும் திண்டுக்கல் திண்டுக்கல்ல நடந்த ஒரு விழா சீரத்து விழாவில் நிஜாமுதீன் வந்திருந்தாங்க அந்த விழாவில் நான் சொல்லி இருக்கிறேன் இன்னைக்கு அந்த கேசட் இருக்கு சொந்தம் பந்தம்ங்கிற கேசட்ல இதே விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் நானே கேட்டேன் அவர் சொல்றார் இருபத்தஞ்சு வருஷமா நான் மசிதில் தான் தொழுகிறேன் அஞ்சு நேரமும் இருபத்தஞ்சு வருஷமா அஞ்சு நேரம் மசிதில் தான் தொழுகிறேன் சரி அப்புறம் சொன்ன விஷயம் தான் அதிசயம் நியூஸ் தான் தொழுகிறேன் முதல் தக்பீர் தஹரிமாவோட தான் தொழுகிறேன் முழு செம்புல தான் தொழுகிறேன் முதல் தக்பீரோட சேர்ந்து தான் தொழுகிறேன் இது வரைக்கும் இருபத்தஞ்சு வருஷமா நான் விட்டதில்லை சோழர்களே இப்ப உறுதி எடுங்க இந்த கூட்டத்தில் யார் யாரையும் குறை சொல்றதெல்லாம் இருக்கட்டும் இன்ஷா அல்லா நான் நாளை பஜிரில் இருந்து நாளை பஜிரில் இருந்து முன்சா பஜிரிலையும் சரி லோகர்லையும் சரி அசல்லையும் சரி சும்மா இந்த ஆள் அனுப்புறது சப்ஸ்டியூட் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது கடையில நீ முதல்ல போய் தொழுதுட்டு வா நீ அப்புறம் போய் தொழுதுட்டு வா நீ அப்புறம் போய் தொழுது அதெல்லாம் கணக்கப்படுத்த எழுதுவான் அதெல்லாம் கணக்கப்படுத்த எழுதுவான் எல்லாம் ஒன்னா வந்து சொல்லுவா ஒன்னா எழுதுவான் ஒன்னா ஒன்னான சவாபு கிடைக்கும் இவர் பிந்தி பிந்தி அனுப்புறான்னு சொன்னா இந்த ஆளுக்கு அப்பப்ப வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த அனுப்புறவருக்கு தான் குறையும் ஒருவருக்கு குறையாது அதனால அவ்வளவு பேரும் தொழுக முடியும் சரி அதுக்காக ஒரு ட்ரிக்ஸ் என்ன தெரியுங்களா நாங்க எங்க கடையிலேயே ஒரு பள்ளிவாசல் வச்சுக்கிட்டோம் அப்படி பள்ளிவாசலுக்கு போனா பள்ளிவாசல் இங்கே கொண்டு வந்துட்டியா எப்படி கட்டிக்காரன் பாத்தீங்க இவரை பள்ளிவாசலுக்கு போச்சோம்னா இவர் என்ன பண்ணாருங்க பள்ளிவாசலை பிடிச்சு இங்க கொண்டு வந்துட்டார் அதனால நாங்க இங்கே ஒரு ஜமாத்து நடத்திக்கிறோம் அப்படி இல்ல மஸ்ஜித் மஹல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு தனி வேல்யூ இருக்கு இனி ஜமாத்தா அங்க நடத்துக்கிறார் நல்ல மனுஷங்க அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை ஆனால் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷனுங்க நல்ல நல்ல மனுஷன் இருக்குல்ல ஒரு வேல்யூ வித்தியாசம் இல்ல அவர் எப்படிங்க நல்ல மனுஷன் தான் அப்புறம் நல்ல மனுஷன் அப்புறம் நல்ல மனுஷன் எத்தனை இல்லைன்னா போடணும் மூணு இல்லைன்னா போடணும் நல்லவுக்கு ஒரு இல்லைன்னா நல்லக்கு மூணு இல்லைன்னா அப்புறம் எத்தனை இல்லைன்னா கூட்டுறோமோ அத்தனை பெருசு நம்ம நல்ல மனுஷன் ஆக்கணும் ஒரு பதிமூணு இல்லைன்னா போடுற மனுஷன் ஆகணும் அதில் தப்பில்ல அப்படி உமக்கு ரசூல்லா நாங்க மசித வந்து தொழுக சொல்லி என்றைக்கு இவர்களுடைய யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர் ரஷாத் ஹலீஃபாவா இருக்கட்டும் ரஷாத் ஹலீஃபாவை பின்பற்றி புதிய நினைவூட்டல் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஹெல்த் டைம் நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய இந்த டாக்டர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் வாழ்க்கை பார்க்காதீர்கள் வாழ்க்கையில தவறு வரலாம் அது வேற விஷயம் தவறும் வரலாம் தவறுதான் வருகிறது என்றால் வித்தியாசம் இல்லைங்களா ரெண்டுக்கும் தவறும் வரலாம் தவறு இருந்தா நம்ம மனுஷன் இல்லாட்டா நம்ம மலக்காயிடுவோம் அதனால தவறு வரணும் அல்லாஹு தாலா மன்னிக்க விரும்புகிறான் அல்லாஹு தாலா ஒவ்வூர் அல்லாஹு தாலா அஃபார் அல்லாஹு தாலா ரஹீம் மன்னிக்க விரும்புகிறான் ஆகையினால மனிதர்கள் தவறு செய்யறது தவறு செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் தவறு தெரியாம நடந்துடணும் இப்ப இவர்களுடைய வாழ்க்கையை நீங்க சற்று கவனிச்சு பாருங்க யாராலும் பேசுறாங்களோ தாடியை குறைச்சுக்கலான்னு பேசுறாங்க தாடின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொன்னா இது எது மாதிரி ஆச்சுங்க அதாவது ஆம்பளைன்னு தெரிஞ்சா போதும் அப்படிதான் ட்ரெஸ் போட்டுக்கிறோமா ஆம்பளைக்குள்ள அத்தனை அங்க லட்சணங்களையும் காட்டுகிற மாதிரி நம்முடைய ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிறோமே அதே போல முகமது சூல்லா இசலாத்து பின்பற்றுகிற அங்க லட்சணங்கள் அத்தனையும் இருக்க வேண்டாமா அதை குறைச்சு அப்படி இருந்தா போதும் அது மாதிரி ஒரு ஒண்ணு பேண்ட் போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் இப்ப நீங்களும் கேட்பீங்க பேண்ட் போட்டா என்ன தப்புன்னு தப்பு ஒண்ணும் இல்லை பேண்ட் போட்டா தப்புன்னு சொல்ல முடியாது ரெண்டு சைடு தனித்தனியா தெரியுது அதுதான் தப்பு இந்த சைடுல பதினெட்டு கிலோ இந்த சைடுல பதினெட்டு கிலோ இந்த கணக்கெல்லாம் தெரியுது சற்று சின்னதா போட்டுக்கலாமா பெருசா போட்டுக்கலாமா அப்படிதான் சரியத்தை சொல்லல உள்ளுறுப்புகளுடைய அமைப்புகள் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் இப்ப உள்ளுறுப்புடைய அமைப்பு தெரியுதா இல்லையா தெரிஞ்சா தப்பு தெரியல ரைட்டு இப்ப தெலுங்கு பேண்ட்ல தெரியுமா தெரியாதா அவ்வளவுதான் நீங்க மசாலாவே கேட்க கூடாது இங்கிலீஷ்காரன் போட்டாங்க பேண்ட் போட்டான் அதான் நாகரிகமா இருக்கு இப்ப இன்னைக்கு படிச்சவன்னா பேண்ட் போட்டா தான் திடீர்னு எங்க மாதிரி சார் ஒரு தடவை கலெக்டர் வந்துட்டார் குறைச்சு நினைச்சு கூடாது நான் நடந்தது சும்மா அப்படி அப்படி சொல்லிடுவேன் நான் ஒரு அப்ராணி நீ பாட்டுக்கு என்னை வந்து என்ன இப்படி தான் பேசுறான்னு சொல்லக்கூடாது அது மாதிரி சில சமயத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற வயசானவங்க சில சமயத்துல குடும்ப விஷயங்களும் வந்துடும் என்ன அஜர்த்து செக்ஸ் பேசுறாரு என்ன அதிர்ந்து என்னை பற்றி பாலத்தில எல்லாம் எழுதும்போது ரயில்வே பாலத்தில் கூட செக்ஷன் எழுதியிருக்கு எழுதியிருக்கா இல்லைங்களா பார்த்தவங்களுக்கு தெரியுது மேல் ஃபீமேல் எழுதுவோம் எழுதுவா இல்லைங்களா அல்லது வந்து தமிழா இருந்தா பால் எழுதியிருக்கோம் நம்ம ஆ விண்டு எழுத வேண்டியதான் பக்கத்துல இல்ல நம்ம மனுஷன் தான் பிரயாணம் பண்றோம்னு சொன்னா மனுஷன் எழுத வேண்டியதான் அப்ப செக்ஸ் அதுலயும் இருக்கு அது மாதிரி சில விஷயம் பேசியிருப்பேன் சில பேர் அதை குறப்பட்டுக்கிறாங்க அஜர்த்து செக்ஸ் எல்லாம் பேசுறாரு நீ அஜர்த்துக்கு செக்ஸ் ஹராமா என்னங்க பெரிய கொடுமையா இருக்கு சில வாழ்க்கையில சில ரசனையான விஷயங்களுக்காக செக்ஸ் சேர்றதுதான் செக்ஸ் சேராட்டா என்னங்க சோத்துல உப்பு இல்லாத மாதிரி சோத்துக்கு உப்பு வாழ்க்கைக்கு செக்ஸ் விளங்கல சோத்துக்கு உப்பு வாழ்க்கையில செக்ஸ் இந்த பண்டாரங்களை எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா சிவப்பு துணி போட்டு அது இப்பதான் எல்லாம் போட்டுக்கிறான் மஞ்சள் சிகப்பு பச்சை அவனவனா போட்டுக்கிறான் விடுங்க இந்த சிவப்புல காவி துணி போடுறது ஒண்ணு இருக்குது அப்புறம் பாதிரிகள் போடுற பெரிய அங்கி இருக்குது இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்க கல்யாணமே பண்ணலன்னு சொன்னா இதெல்லாம் உலகத்துல நடக்கிற காரியமே இல்லை எத்தனையோ போப்புகளுக்கு குழந்தை பிறந்திருக்குது அதற்குரிய கோப்புகள் நம் கைவசம் இருக்கிறது அதனால யாரும் இதை விட்டு தப்பனவங்க இல்லை அதனால நான் என்ன சொல்ல வந்து சில விஷயங்கள் இருக்கு நான் சொல்லிடுவேன் என்ன சொன்ன எங்க மதுரை சாவுக்கு ஒரு நாள் கலெக்டர் வந்துட்டார் ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது அப்புறம் சொல்றேன் கலெக்டர் வந்துட்டார் திடீர் திடீர்னு இந்த சிஐடி வர்றாங்க அவங்க வர்றாங்க அப்படி வர்றாங்க விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க எல்லாம் மதுரை சார் தான் இப்ப தீவிரவாதத்தை உண்டு பண்றாங்களாம் பாவம் நாங்களே சோத்துக்கு ஜக்காத்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க எங்கடா போய் தீவிரவாதம் உண்டு பண்ணுவோம் கூறு கட்ட பயிரு என்னைக்காவது உள்ள வந்த ஒரு நாளைக்கு தாக்கல் அவை பார்த்தா தெரியும் இங்க சோத்துக்கு என்ன பெல் அடிக்க எப்ப அடிப்பாங்கன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க தீவிரவாதத்தை உண்டு பண்றோமா நீ துப்பாக்கின்னு சொன்னா நாங்க செத்து போயிடுவோம் நீ சுடல வேண்டியதில்லை பார்த்திருக்கிறோமா நம்ம துப்பாக்கி எப்பாவது அதுல கேளுங்க மதுசாலைக்கு துப்பாக்கி பார்த்திருக்கிறோமா எப்பா கையில தூக்கி பார்த்து சும்மா A K forty seven AK forty seven சொல்லிக்கிறது தானே தவிர நாம என்னைக்கு துப்பாக்கி தூக்கி பார்த்தது ஏ கே ஃபார்ட்டி செவன் பாக்குறதுக்கு சின்னதா தான் இருக்கும் ஆனா கனமா இருக்குது நான் ஒரு தடவை யாருக்கும் பார்த்தேன் வாங்கி பார்த்தேன் ஏன்னா தொட்டாவது பார்த்துருவோமே கடைசிக்கு லம் எத்தனை சூழ்நிலை இன்சுல் கபுல கும்பலா ஜான் நம்ம ஜாதியில யாருமே இதுக்கு வந்து தொட்டதே இல்லை நம்மளா தொட்டு பார்த்துருமே தொட்டு பார்த்தேன் அப்ப அது கனமா இருந்துச்சு அப்ப எப்படி சுடுறதெல்லாம் கேட்டேன் அவர் சொன்னாரு இப்படி இப்படி சொல்றதெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு ஆனா சுடலை வந்து காமிச்சு கொடுத்தார் அவ்வளவுதான் அது மாதிரி துப்பாக்கிக்கு பயம் இந்த பால் வந்த உடனே சரி அதோ ஒரு கலெக்டரோ அல்லது பெரிய ஒரு ஆபீசர் வந்துட்டார் போல இருக்குது இப்ப நான் என்ன செய்வேன் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவர்கிட்ட ரொம்ப பேசணும் ரொம்ப பேசுறாங்க இந்த வர்ற ஆபீசர்கள்லாம் அதாவது நம்ம இருந்து விஷயத்தை கறக்குறாங்களாம் நம்மகிட்ட இருந்து விஷயத்தை அதாவது என்ன நடக்குது என்ன ஏது அப்படிங்களா உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் சார் அங்கேயே சொன்னாங்க சார் நீ ரொம்ப நல்லா பேசுவீங்க அப்படிதான் சொல்றாங்க வர்ற ஆளு பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியுது நம்மளை பத்தி எல்லாம் தெரியுது யார் எழுதி கொடுப்பாங்களோ தெரியல அப்படி நம்ம தான் நல்லா பேசுறீங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டி ஆயிடுவோமே நம்ம வழக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்மகிட்ட இருந்து விஷயத்தை கறக்குறாங்க என்ன மாடா நீ கறக்குறதுக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் விட்டுக்கிட்டு இருப்பேனா எனக்கு தெரியாது நீ கறப்பேன் நான் நைஸா என்ன ரூம் குழு போயிருவேன் கதவை அடைச்சுக்குவேன் நம்ம வந்து அதற்கு இருக்கிறாரு இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் கேட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி நிறுத்திக்குவார் அப்படி அஜர்த்து தான் அனுப்பிச்சிருவேன் கேட்ட கேட்டதுக்கு மட்டும் சொல்லுங்க இங்க மதுசாவா ஆமா ஓதறாங்களா ஆமா பின்ன இங்க சிறப்பாங்களா ஆமா கையும் தட்டக்கூடாது சத்தமா சிரிக்க கூடாது பெரியவங்களா இருக்கிறாங்க அதனால சத்தமா சிரிக்க கூடாது சத்தம் வராம சிரிங்க ஆனா சிரிக்கவே வேண்டாம் எதுக்கு நான் சும்மா சொல்றேன் அவன் கேட்கிற கேள்வி அப்படி இருக்கு அவன் கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு நீ ஓதுறாங்களா ஆமா ஓதுறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நூத்தி நாற்பது நூத்தி எழுபது முப்பது ஏதோ சொல்றோம் என்ன படிக்கிறாங்க இங்க வெறும் மார்க்கம் படிச்சு கொடுக்குறாங்க அவ்வளவு மட்டும் சொல்லுங்க அதுக்கு பிறகு இங்க வேற என்ன மாதிரி இருக்கா அப்படி அதாவது கேட்பாங்க அல்ல இல்ல இல்ல இல்ல நோ நோ நோ வேற ஏதாவது பத்தி கேட்டா சொல்லிருங்க மத்தவங்கள சொல்லுவாங்கல்ல அந்த டிவியில் வந்து கேட்கறாங்க என்ன கேட்கறது பேட்டி எடுக்கிற வரும்போது நோ கமெண்ட்ஸ் முடியாது என்ன சொல்லிடுறது நோ கமெண்ட்ஸ் அது மாதிரி நீங்களும் நோ கமெண்ட்ஸ் சொல்லிருங்க அப்படி ஒருத்தர் வந்துட்டாரு அப்ப நான் பார்த்தேன் இது யாரா வர்றாரு இது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு உள்ள போக போனேன் அப்புறம் அவன் திருமண பிறகுதான் பிறந்துச்சு நம்ம தோட்டி மகன் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவன் வந்திருக்கிறான் அவன் போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட்டும் பார்த்து நான் அசந்து போயிட்டேன் அதனால இந்த காலத்துல ஒன்றும் பேண்ட் எல்லாம் பெருசு இல்லை அதை விட வந்து இன்னொன்று வந்து ஒரு தடவை நம்ம அமீர் சாப் திண்டுக்கல் அமீர் சாப் எல்லாம் ஹயாத்த நீளமாக்கி வைக்கட்டும் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அவங்க ஒரு தடவை திடீர்னு நான் உட்கார்ந்து கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு மொலானா மொலானா என்னன்னு இந்த காலேஜுக்கு போற பிள்ளைய பூரா இதுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னாரு ஆல்ரெடி போர்டு கேட் பெருசா இருக்கு நுழைஞ்சிட்டாங்க போல இருக்குன்னு சரின்னு போய் பார்த்தா சித்தாளுக வேலைக்கு வந்திருக்குது கட்டட வேலைக்கு வந்திருக்கிற சித்தாள் பொம்பளாள் வருவாங்கல்ல அது வச்சிருக்கிற பூவும் பொட்டும் பார்த்தா அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது காலேஜுக்கு போற பிள்ளைகள்லாம் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி இந்த காலத்துல ட்ரெஸ்ங்கிறது இருக்குது எல்லாரும் போடலாங்க உடல் உறுப்புகள் தெரியாமல் மறைத்திருக்கிறதா அன்சல்னா அழைக்கும் லிபாசம் யுவாரி சவாத்திக்கும் முதல் நிபந்தனை எல்லாம் சொன்னா உங்களுடைய சௌவாத்தை மறைக்கணும் சௌவாத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா மறைவிடங்கள் மட்டும் அர்த்தம் இல்லை மறைவிடம் ஒண்ணு இருக்கு மர்மஸ்தானம் ஒண்ணு இருக்கு அல்ல வேற வேற மர்மஸ்தானம் மர்மம் அது மர்மமா தான் இருக்கணும் இப்பெல்லாம் மர்மம் இல்லை அது வேற விஷயம் மர்மம் மர்மஸ்தானம் ஸ்தானம் அதுக்கு பேரே வச்சதும் எதுல வச்சோம் சமஸ்கிருதத்துல வச்சோம் மர்மம்ங்கிறதும் சமஸ்கிருதம் தான் ஸ்தானம்ங்கிறதும் சமஸ்கிருதம் தான் அந்த பேரை தமிழ்ல கூட சொல்ல வேணாம்னு சொல்லி மர்மஸ்தானம் வச்சோம் அடுத்தது மறைக்க வேண்டிய உறுப்புகள் தொட வயிறு முதுகு இந்த மாதிரி உள்ள இடங்கள் ஆண்களுக்கும் மறைக்க வேண்டிய இடங்கள் தான் ஏனென்றால் உணர்ச்சிகள் எல்லா உறுப்புகளோடும் சம்பந்தப்படுகின்றன அதனால மறைக்க வேண்டிய இடம் தான் இன்னும் சொல்ல போனா முழங்கைக்கு கீழே மறைக்கணும் முழங்கைக்கு மேல இருக்கக்கூடாது இதுவும் மறைக்க வேண்டிய இடம் தான் இதெல்லாம் சேர்த்து தான் அல்லா சௌஆத் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறான் சௌத் என்ற வார்த்தைக்கு நீங்கள் ஒரு எழுத்தே அர்த்தம் சொல்ல முடியாது மறைக்க வேண்டிய இடங்களை எல்லாம் மறைக்க வேண்டிய முறையிலே நீங்கள் மறைத்து அந்த அளவுகள் வெளியே தெரியாமல் இருக்கணும் இதுல விஷயம் என்னங்கன்னா அளவு வெளியே தெரியக்கூடாது இன்னைக்கு அளவு வெளியே தெரியலன்னா அதுக்கு பேரு ட்ரெஸ்ஸே இல்லை இது கூட தெரியலன்னா நான் சொல்லிடுவேன் நம்ம ஆண்களோ அப்படித்தான் பெண்களோ அப்படித்தான் அதுக்குன்னு போய் அளவு எடுக்கிறதும் அதுக்குன்னு போய் அவங்க எடுக்கிறதோ அந்த கரெக்டா வச்சு கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஆயிராம அப்படி ஒண்ணு போட்டா அப்படி போடுவாங்க டைட்டா அது போட இல்ல அடுத்து போட்டா லூஸ் ஒன்னுதான் ஒரு அஞ்சு மீட்டர் துணியை கொடுத்து அப்படியே சர்த்து தைக்கிறான் ஏன்னா அப்படியே ஷர்ட் அடி கேட்டா இது லூஸ் ஃபிட்டிங் என்ன ஃபிட்டிங் லூஸ் ஃபிட்டிங் சரி உன் ஃபிட்டிங் பூராமே லூஸ் தான் போட்டுக்க எப்படி எல்லாம் போட்டு அது மாதிரி பேண்ட் ஒரு காலத்துல நீட்டா கஞ்சி போட்டு அதெல்லாம் இருந்துச்சு இப்ப என்னன்னு சொன்னா அந்த ஜீன்ஸ் அதுக்கு பேரு அது என்னன்னா இந்த இதுல குகைகள்ல நெய்வேலியில நிலக்கரி சுரங்கம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி சுரங்கங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு பெயிண்ட் பேண்ட் அசிங்கமா போயிருங்கிறதுக்காக இப்படி ஒரு பேண்ட்டை கண்டுபிடிச்சான் இப்ப அதை தூக்கி போட்டுக்கிட்டு என்னங்க ரெண்டு வயசு பையனும் ஜீன்ஸ் தான் மூணு வயசு பையனும் ஜீன்ஸ் தான் முப்பது வயசும் ஜீன்ஸ் கேஜ் போட்டுக்கிட்டு அலைகிறாங்க அது பார்த்தா என்ன நேரம் சொல்ல தெரியல அதுல தச்சிருக்கிற தையல் பார்த்தா சாக்கு மூட்டைக்கு அரிசி மூட்டைக்கு தச்ச மாதிரி இருக்குது பின்னால ஒண்ணு ரப்பர்ல எழுதி ஒட்டி இருக்கு மாட்டு தோல்ல எழுதி அதுல என்னவோ பேர் எழுதி அது என்ன எழுதி இருக்குங்க டிப் டிப் ரப்பன் டப் ஒழுங்கமா நளினமா இருப்பான்னு ரசூல்லா சொல்லி கொடுத்தா இவன் பேரே ரப்பன் டப்னு வச்சிருக்கான் அது மாதிரி தான் ட்ரெஸ் இருக்கு ட்ரெஸ் இருக்கிறதே சாதாரணம் இல்லை சோதர்கள் நான் பேச வேண்டிய விஷயம் இருக்கு அதுக்குள்ள இப்படித்தான் சனியா ஏதாவது இடையில ஞாபகம் தொடங்கிடுது ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இடையில பேசுறீங்கல்ல அதுக்காகத்தான் உங்களை நாங்க கூப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க அது தெரியுங்களா ரகசியா அதனால பேச வேண்டாம் நினைக்கிறது அதனால ஞாபகம் வந்துருது ரப்வல்கம் ரசூல்லா சொன்னாங்க லிபாசுக்கும் மனிதனுக்கு சம்பந்தம் இருக்கு இது எங்க அதிசயம் இருக்குன்னு கேட்பாங்க ரசூல்லா சொன்னாங்க அஹ்சன் அஹ்சன் சியாபி அல் பயா அல் பயாப் உடைகளிலே மிகச்சிறந்தது சிறந்தது வெள்ளை என்று சொன்னார்கள் என்ன காரணம் வெள்ளையா இருந்தா ஒரு சின்ன அழுக்குப்பட்டா கூட தெரிஞ்சோம் வெள்ளையா இருந்தா ஒரு சின்ன தூசு பட்டா கூட தெரிஞ்சிடும் வெள்ளையா இருந்தா ஒரு சின்ன எறும்பு ஊரனா கூட தெரிஞ்சிடும் வெள்ளையா இருந்தா மனுஷனும் வெள்ளையா இருப்பான் வெள்ள மனசா இருப்பான் எவ்வளவுக்கு அதுல கலர் மாறிக்கிட்டே போகுதோ கருப்பா இருக்கிறவங்களுக்கு மூர்க்கத்தனம் அதிகமா இருக்கும் அதனால பாருங்க கருப்பு கொடி இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் மூர்க்கத்தனம் இருக்கும் பச்சையா இருந்தா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணுங்கிற நினைப்பாவது இருக்கும் சிகப்பா இருந்தா ரத்த வெறியும் கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு நிறத்துக்குள்ள கலர் ஒரு நிலத்துக்குள்ள சிபத்துகள் இது அதனால வெள்ளையாடியும் இந்த காலத்தில் லிபாஸ் அப்படி ஆயிருச்சு இது சொல்ல வந்தா இவங்க போட்டிருக்கிற லிபாஸ் யாரு ரசூல்லா பத்தி அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அது பேசுறாங்க குரான் பத்தி குரான் பின்பற்றி நடக்கணும் அதிச பின்பற்றி நடக்கணும் உங்களுடைய வாழ்க்கையிலே குரான் இருக்கிறதா வாக்கிலே குரான் இருக்கிறது வாக்கல்ல வாழ்க்கை வாழ்க்கை வேறு வாக்கு வேறு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குரானை கொண்டு வந்தீர்களா உங்களுடைய பார்வையிலே குரான் இருக்கிறதா உங்களுடைய கேள்வியிலே குரான் ஹதீஸ் இருக்கிறதா உங்களுடைய பேச்சிலே குரான் ஹதீஸ் இருக்கிறதா உங்களுடைய நடை உடை பாவனை தோரணை பாணி உண்ணுதல் குடிக்குதல் பருகுதல் உறங்குதல் நிற்குதல் எழும்புதல் அத்தனையும் குரான் ஹதீஸ் எங்கேயாவது பார்க்க முடியுமா நான் சவால் விடுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்ல வரல ஆனா எங்க வாழ்க்கையில இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கணும்னு ஆசையப்படல இதுவே நீங்கள் தீனுக்கு செய்கிற மாபெரும் துரோகம் ஒரே விளையாட்டு இல்லை மனிதனுக்கு அல்ல என்ன கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்தில் ஹலீஃபத்துள்ள அல்லாஹுடைய பிரதிநிதி நீ நடக்கிறதெல்லாம் ஒரு பிரதிநிதியா நடக்கணும் நீ பார்க்கறதெல்லாம் ஒரு பிரதிநிதியா பார்க்கணும் நீ பேசுறதெல்லாம் ஒரு பிரதிநிதியா பார்க்கணும் உன்னை பார்த்தா எல்லாம் உடைய ஞாபகம் வரணும் அதை விட்டுட்டு இப்ப கடைசியா என்ன வந்துருச்சுங்க பெண்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு மாநாடு போடுற அளவுக்கு ஆச்சு பொம்பளை பேசணும் ஆம்பளை எல்லாம் கேட்கணும் சரி ஆண்களுக்கு தனி இடம் உண்டு எங்க ஒன்று ஒதுக்கிட்டா அப்படிதான் போடுற அப்படிதான் சொல்றேன் அதான் இந்த நோட்டீஸ்லயே போன வாரம் நடந்த நோட்டீஸ்லயே இருக்கு வடபழகையில் எங்க ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த நோட்டீஸ்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இப்ப இன்னைக்கு முத்துப்பேட்டையில ஒரு நடக்குது அதுலயும் போட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு தனி இடம் உண்டு ஆண்களுக்கு தனி இடம் உண்டு பெண்களை எல்லாம் நடத்துவாங்க ஆண்களுக்கு மார்க்கம் பெண்களை இரண்டாவது ஸ்தானத்தில் தான் வைத்திருக்கிறது உலகத்தில் ரெண்டு பேர் ஆணும் பெண்ணு சமமா இருக்குன்னு சொல்றாங்க இது ஒத்துக்கொள்ளவே முடியாது எந்த காரணத்தை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படியானால் ஒரு குழந்தை நான் பெக்கணும் ஒரு குழந்தை நீ பெக்கணும் ஒரு வருஷம் இவன் பால் கொடுக்கணும் ஒரு வருஷம் அவன் பால் கொடுக்கணும் ஒரு வருஷம் இவ இவ பால் கொடுக்கணும் ஒரு வருஷம் அவன் பால் கொடுக்கணும் என்ன அப்படி கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் அல்லாஹத்தால வச்சிருந்தா வச்சிருக்கலாம் இல்ல அப்படி எத்தனையோ எல்லாம் வச்சிருக்கலாம் வச்சு இருக்கலாம் இல்லாம இல்லையே பால் தான் வரல பாக்கி எல்லாம் இருக்கு விளையாட்டுக்கு சொல்லல சகோதரர்கள் அல்ல வைக்கல கொஞ்சம் வச்சிருக்கலாம் இல்லையா அந்த ஊர்ற மாதிரி இங்கே ஊறிட்டு போகுது ராத்திரி அழுதுச்சுன்னா கொஞ்சம் அது எழுப்பி இந்த புள்ள அழுகுது இது எப்படி தெரியும் கேட்காதீங்க எல்லாம் உங்க வீட்லயும் நடக்குது எந்த வீட்லயும் நடக்கும் தூக்கத்துல பாவம் என்ன பண்ணுவாங்க புள்ள அழுகுது விழாமறீங்க இன்னொரு தடவை புள்ள அழுகுது எந்திரிக்கையே இல்லையா புள்ள அழுதுகிட்டே இருக்கு அது கத்தத விட உங்க கத்தம் பெருசா இருக்கு படுங்க எனக்கு தெரியும் இப்ப இவர் என்ன பண்ணுவாருங்க இவருக்கு ஏதோ பால் கொடுக்கிற தகுதி இருந்தா பேசாம தூக்கிட்டு பால் கொடுத்துட்டு பேசாம இருக்கலாம் இல்லையா இப்படி அல்ல வைக்கலையே ஏன் வைக்கல சோதரர் பெண்களுடைய உருவத்திலேயே இந்த போட்டோ பாக்குறாங்களே பொண்ணு பாக்குறதுக்கு போட்டோ பாக்குறாங்க பொண்ணு பாக்குறதுக்கு போட்டோ பாக்குறாங்க இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க டிவியில நிகழ்ச்சி வருது அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆமா கருவாடு இருக்குது என்ன கருவாடுங்க யாருக்கா தெரியுமா எனக்கு விளங்குறது ஒரு நாள் பார்த்தேன் என்ன கருவாடு துவின் பேட்ஸா அது சரி அதுலயும் துவின் பேட்ஸ் லவ் பேட்ஸ் மாதிரி துவின் பேட்ஸ் கருவாடு கருவாட்டுக்கு பேர் இது அதுல கருவாட்டு விளம்பரமும் வருது இப்ப அதனால அதை பார்க்கணும் இது பார்க்கணும் சொல்லிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்க்கணும் ஏன்னா பார்த்தா தானே அதை பத்தி என்னங்கிறது தெரிஞ்சு ஜனங்களுக்கு சொல்ல முடியுங்கிறதுக்காக ஒரு வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தேன் அது மாதிரி இன்னொரு கிழமையில பார்த்தேன் அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இடையில என்ன என்ன சொன்ன திருமண என்ன வருதுங்க சொல்லுங்களேங்க எல்லாத்தையும் தெரியுமே உங்களுக்கு எனக்கு என்ன எனக்கு தான் நான் தான் கூமிட்டேன் சொல்லுங்க திருமண மாலையா கல்யாண மாலை எந்திரிங்க கொஞ்சம் உங்களை பார்க்கலாம் கல்யாண மாலை அதுல வந்து மாப்பிள்ளையா இருந்தா மாப்பிள்ளையே காமிக்கிறான் அவங்க அம்மா யாராவது வர்றாங்க அதை காமிச்சு எல்லாரும் மாப்பிள்ளை பாத்துக்கிறாங்கல்ல அது மாதிரி பொண்ணை பாத்துக்கிறாங்கல்ல பொண்ணை பார்க்கும்போது எதை பாக்குறது தெரியுங்களா நிறத்தை எல்லாம் விட பொண்ணுடைய மிருகு மிருகு சுபாவம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் ஆணுடைய உடலுக்கும் பெண்ணுடைய உடலுக்கும் இருக்கிற முதல் வித்தியாசமே மென்மைதான் ஆணுடைய உடமையில அந்த மென்மை இருக்காது பெண்ணுடைய உடம்பிலே அந்த மென்மை இருக்கும் ஆகையினால் இமாம் மாலிக் ரஹமுல்லா சொல்லும் போது கையையும் பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல இன்னொரு இமாம் சொல்லும்போது கையை தொட்டும் பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏனென்றால் பெண்ணுடைய கை மிருதுவா இருக்கணும் அப்பதான் அவருடைய குணமும் மிருதுவா இருக்கும் உங்களையும் தொட்டு பார்த்துங்க தெரியாம கை மிருதுவா இருக்கும் அப்பதான் குணம் மிருதுவா இருக்கும் அப்ப பெண்ணுடைய கையை தொட்டு பார்க்கலாம் இமாம் மாலிக்கோ அல்லது யாரோ சொல்லி இருக்கிறாங்க ஏன் காரணம் என்ன பெண்ணுக்கு சுபாவமே மிருது அந்த மிருதுவான சுபாவத்தில் அல்ல ஏன் படைச்சா பெண் அப்படி இருந்தால் தான் காரியம் நடைபெறும் ஆணுக்கு கொஞ்சம் கடினமான சுபாவம் பெண்ணுக்கு கொஞ்சம் மிருதுவான சுபாவம் ஆணுக்கு சில முன் யோசனைகள் பெண்ணுக்கு சாதாரண யோசனைகள் இப்படி எல்லாம் இருக்கிற காரணத்தினால ஆண் பெண் சமமாக முடியாது என்று இருக்கும்போது ஒரு பெண்ணை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி எல்லாம் மறைச்சிருக்கிறான் சொல்றாருங்க பேசுற சொல்றாரு எல்லாம் மறைச்சு தான் வந்து பேசுறாங்க என்ன எல்லாம் மறைச்சு முதுகு மறைச்சு நெஞ்சு மறைச்சு அதை மறைச்சு இது மறைச்சு கை மறைச்சு எல்லாம் பேசுறாங்க முகம் மட்டும் திறந்திருக்கு தானங்க அட்ரஸ் ஒரு தபாலுக்கு அட்ரஸ் பாக்குறது எங்க பார்ப்போம் ஒரு தபால் யாருக்கும் பாக்குறதுக்கு எங்க பார்ப்போம் யாருக்கு தபால் வந்திருக்குன்னு அட்ரஸ் எல்லாம் பார்க்கணும் தானே ஒரு பெண்ணுக்கு அட்ரஸ் அதை விட்டுட்டு முகத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாம் பாக்குறேன் முகம் மட்டும் பாக்கி எல்லாம் பாக்குறது இல்ல முகம் மட்டும் பாக்குறேன்னு ஒரு பெண்ணை முழுமையாக பார்த்ததாக அடையாளம் ஒரு பெண்ணை முழுமையாக பார்ப்பதாக அடையாளம் ஆகையினால பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி பெண்ணை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்து பெண்களை புர்கா இல்லாம வெளியே போலான்னு சொல்லி பெண்களுக்கு கருப்பு நிற புர்காவா தேவையில்லைன்னு சொல்லி பெண்களை வெளியே கொண்டு வந்து ஆண்களையும் அலங்கோலமான காட்சியில வெளியே கொண்டு வந்து அதை அவர்கள் செய்து வைத்து விட்டு போனார்களே யார் நஜாத் என்று சொல்லக்கூடிய பகிரங்கமாக நமக்கு தெரியக்கூடிய அவர்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கு பின்னால் அப்பவே நாம சொன்னோம் இது போய் குபுர்ல சேரும் இது இஸ்லாத்தை விட்டு நீங்கள் நீங்குவீர்கள் மதுகரை விட்டால் மார்க்கத்தை விடுவீர்கள் இதெல்லாம் அதைக்கே சொல்லியாச்சு மதுகம் என்பது ஒரு பெரிய ரகசியம் அல்லாஹுத்தாலா கொடுத்தது இந்த ரகசியத்தை விட்டால் நீங்கள் மார்க்கத்தை இழந்து விடுவீர்கள் சொன்னோம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க குரான் ஹதீஸ் ஹதீஸ் தேவையில்லை குரான்ல எல்லாம் இருக்கு எங்கப்பா கொஞ்சம் காட்டு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வேணுங்களா குரானுக்கு திறவுகோல் குரானுடைய பிறவுகோள் திறவுகோல் குரானுடைய திறவுகோல் என்ன திறவுகோல் இதை போட்டு புதிய நினைவூட்டல குரானுடைய திறவுகோல் இப்ப எல்லா பத்திரிகைக்கு தலைப்பு என்ன வரும் அட்டப்படம் என்ன வரும் ஒரு பள்ளிவாசம் வரும் அது வரும் இது வரும் தீன் சம்பந்தப்பட்டது இந்த புதிய நினைவூட்டலுடைய அட்டப்படத்தை பாருங்க இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குங்க என்ன எழுதியிருக்கிறார்கள் வேற அதாவது ஒரு இஸ்லாத்தை பத்தி நல்லதாக சொல்லி இருக்கிறார் உள்ள எழுதியிருக்கு ஆனாலும் இந்த அட்டப்படம் ஒரு இஸ்லாமிய புஸ்தகத்துக்கு தேவைதானா இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய போங்க எங்க போகுதுன்னு அடுத்தது என்னுடைய திறவுகோல் என்னன்னு கேட்டா சொல்றாரு குரானிலிருந்து விளங்கும் என்று நீங்க நம்பி இருக்கணும் அப்படி இருந்தா விளங்கும் இல்லைன்னா உங்களுக்கு விளங்காது இதுதான் உங்களுடைய குரானுடைய திறவுகோல் எதிரே இருக்கு குரானுடைய திறவுகோல் குரான் நம்பு குரானில் எல்லாம் விளங்கும் என்று நம்பணும் அப்போ உங்களுக்கு விளங்கும் இப்ப நாம குரான் எடுத்து இது விளங்கலையேன்னு கேட்டா நீங்க நம்பலைன்றோம் விளங்கலையேன்னு சொன்னா நீங்க நம்பலைன்னு என்று விளங்கின பிறகு நம்பவே முடியும் விளங்கினா எப்படி நம்ப முடியும் விளங்காமையே நம்புன்னு சொல்றது இது கிறுக்குத்தான் இல்லையா எங்க ஒண்ணு விளங்கவே இல்லை இவங்க அறவையும் தெரியாது குரான விரிச்சு வச்சுட்டாரு நம்பு நம்பு விளங்கிச்சு நம்பு இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் நம்ம மதுரசா மாணவர்கள் சொன்னா இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா அப்போ ஒரு தடவை அதர் சொன்னாங்க அமானியர்கள் சொன்னாங்க ஒருத்தன் வந்து நாளனா அந்த காலத்துல டிக்கெட் போட்டாலும் ஏன்னா ஒரு குதிரைக்கு வால் இருக்கிற இடத்துல தலை இருக்குது தலை இருக்கிற இடத்துல வால் இருக்குது இந்த அலிசிய குதிரையை பார்க்கணும் சொன்னா எல்லாம் எல்லாம் அடிச்சு இப்போ சர்க்கஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க உடல் தலை மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு தலை வந்து மனுஷ மாதிரி இருக்குது உடல் மீன் மாதிரி இருக்குது திடீர்னு அப்படி பிரிஞ்சிருது திடீர்னு எலும்பு கூடு இதெல்லாம் ஒரு வகையான டெக்னிக்கல் அவ்வளவுதான் அதே மாதிரி இவன் சொன்னா என்ன இருக்கு குதிரைக்கு தலை இருக்கிற இடத்துல வாழ் வாழ் இருக்கிற இடத்துல தலை எல்லாரும் போய் பார்த்தாங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க எனக்கு குதிரைக்கு தலை இருக்கிற இடத்துல வாழ் வாழ் இருக்கிற இடத்துல போய் பார்த்தாங்க ஒருத்தன் போனான் நம்மள மாதிரி ஒரு ஆளு நாளனா கொடுத்தா பாக்குறது ஒரு தலை இருக்குது வாழ் இருக்குது மாத்தி இருக்குது சரி அதுக்காக நாளனா கொடுக்கறதா அந்த காலத்துல இப்ப என்ன நாலு நாள் லேசா போச்சு அந்த காலத்துல நாளனா கொடுக்கறதா அதான் பைசா காலம் அப்படின்ட்டு ரொம்ப போனான் வந்த ஆளுத்தர்ல ஒருத்தன் கேட்டான் எப்படிப்பா இருக்குதுன்னு நீயே போய் பார்த்துக்கன்றான் சரி அதை விட்டு அடுத்த ஆளு ரெண்டு மூணு ஆளா கழிச்சு கேட்டான் எப்படி இருக்குதுன்னு நீயே போய் பாத்துக்க இப்படி ஒரு பத்து பேருக்கு கேட்டா பத்து பேரும் நீயே போய் பாரு அப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு போறான் அப்ப இதோ ரொம்ப பெரிய இது போல இருக்குது அற்புதம் போல இருக்குது இவனு நாளெல்லாம் கொடுத்து உள்ள போனான் போயிட்டு வெளியே வந்தான் ஒருத்தர் இவன்கிட்ட கேட்டான் இவன் ஏற்கனவே பல பேர்த்த கேட்டான்ல இவன்கிட்ட கேட்டான் எப்படி இருக்குது நீயே போய் பாருங்க என்னடா நிதி இப்படி சொல்றேன்னு நான் விடமாட்டேன் நீ சொல்லாத வரைக்கும் விடமாட்டேன் அப்புறம் தான் சொன்னா குதிரையை திருப்பி கட்டி வச்சிருக்கிறான் புள்ள போட்டு புல்லு போடுவாங்கல்ல லாயத்துல அதுல புல்ல போட்டு புள்ள வாய் அங்கதான் வைக்கணும் புல்லு திங்கிறதுக்கு இவன் குதையை திருப்பி கட்டி வச்சிருக்கான் இப்ப குதையை தலை இருக்கிறதுல வால் இருக்கு வால் இருக்கிறத தலை இருக்கு இதே தாங்க புதிய நினைவு ஓட்டல பூரா அவ்வளவுதான் இருக்கு வால் இருக்கிறது அதிசயம் அற்புதம் ஆனா தலை இருக்கிற இடத்துல வால் வால் இருக்கிற இடத்துல தலை நம்பலாத்தான் விளங்குங்கிறான் நான் சொல்றேன் விளங்கனாத்தான் நம்புவேன் விளங்காதுன்னு ஒரு இருக்காது வேற விஷயம் ராணிக்கல் கிதாப் லாரை பகி எனக்கு விளங்கல லாரை பபிக்கு என்ன அர்த்தம் விளங்கணுமா இல்லையா வழக்கது எஸ்எர்னல் குரானிக்கு இல்லையே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா இங்க ஒவ்வொரு போட்டு காமிப்பாருங்க அதாவது இதுல குரான்ல அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் குரான்ல அது நீங்க நம்பனா விளங்கும் இது எங்க இருந்து கிடைச்சிச்சு கம்ப்யூட்டர்ல இந்த பூரா ரகசியம் கிடைச்சிச்சு இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து பூரா ரகசியம் கிடைச்சிச்சு அந்த கம்ப்யூட்டர் தான் எடுத்து போடுவார் பிறகு அந்த காலத்துல இமாம்கள்லாம் ஒண்ணும் தெரியாம இருந்தாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது எல்லாம் இட்டு கட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேத்து இந்த படத்தை காமிச்ச இந்த பார்க்கும் போதெல்லாம் வயிறு வாயெல்லாம் எரியுது இப்படி ஹதீஸை இட்டு கட்டினவங்க இப்படித்தான் உட்கார்ந்து அவங்கவங்களா கேட்டு கேட்டு இட்டு கட்டிக்கிட்டாங்களாம் ஹதீஸை இட்டு கட்டினவங்களுடைய கார்ட்டூன் இது இவ்வளவு பெரிய தலப்பா கட்டி ஜிப்பா போட்டு கையில தஸ்மி பண்ணிட்டு இவங்கதான் ஹதீஸ் இப்படித்தான் இட்டு கட்டினாங்க அவங்க நிறைய பேசிக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் ஹதீஸ் தெரியுமான்னு ஆமா எங்க ராதா சொன்னதாக எங்க ராதாவோட அத்தா சொன்னதாக அவரோட பேரன் சொன்னதாக அவர் சொல்றாரு இது இப்படிதான் ஹதீஸ் இட்டு கட்டினாங்க இது ஹதீஸை கேவலப்படுத்தக்கூடிய ஹதீஸ்ல இருக்கிற தவற தவறுன்னு சொல்லு ஆனால் ஹதீஸை கேவலப்படுத்துவதற்காக இந்த கார்ட்டூன் போட வேண்டிய அவசியம் என்ன இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் இவருடைய வாக்கு வேறு இவருடைய வாழ்க்கை வேறு நியாயமாக நிரப்புவர்கள் காரணங்களை சொல்லுவார்கள் சரி இப்ப நம்ம சொன்ன இது இந்த அந்த இந்த எந்த குரூப்புங்க தவஹீத் குரூப் சொல்லுங்க நஜாத் குரூப் சொல்லுங்க எத்தனையோ குரூப் பேர் இருக்கு வெப்பத்தில் ஒரு மூணு நாலு குரூப் தான் இருக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு இதுல ஏபிசிடி அத்தனை குரூப்பும் இருக்குது அதுலயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் இருக்கு அது தேவையில்லாதனால விடுறேன் இதுல இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜனவரி அல்ஜன்னத் அத்தகைய ஒரு வாத பிரதிவாதத்தை நாம் காண நேர்ந்தது அது நம்முள் பல சிந்தனைகளை எழுப்பியது அவற்றை வாசகர்கள் பகிர்ந்து வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இங்கே அவர்களுடைய வாத பிரதிவாதங்களை அப்படியே கீழே தந்திருக்கிறோம் இவர் அவர் கூட இருந்தவர் அதனால அந்த ஹதீச பத்தி அவங்க செய்து கொண்ட அபிப்பிராய பேதங்கள் வாத பிரதிவாதங்கள் கை ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா அவங்களே ஒருத்தர் ஆட்டலாம்னு சொல்றாரு ஒருத்தர் ஆட்டக்கூடாது சொல்றாரு புராணை எதுவும் இல்லாம தொடராமா தொடக்கூடாதா அவங்களே ஒருத்தர் தொடரலாம் சொல்றாரு தொடக்கூடாதுன்னு சொல்றாரு இப்படியே மூணு மாசத்துக்கு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஹதீச இதையெல்லாம் பார்த்துட்டு தான் போங்கடா நீங்க ஹதீசல சண்டை போடுற ஆளுங்க உங்க ஹதீச மாச்சு நீங்களுமாச்சு எங்களுக்கு ஹதீசே வேண்டாம் நாங்க எங்க போயிட்டோம் குரானுக்கு போயிட்டோம் குரானுக்கு குரா வழங்கிருச்சு இது அவங்களுடைய வாதம் சகோதரர்கள் ஹதீஸ்ல விளங்கலேன்னு சொன்னால் ஏன் விளங்கலேன்னு பார்க்கணுமே தவிர ஹதீஸே தப்புன்னு சொல்றது எப்படி ஒருத்தன் தூரத்துல இருந்து பார்த்தா இது என்ன பிராணின்னு தெரியல ஒரு தடவை நாங்க காட்டுக்குள்ள போனோம் யானை மேல அது எலிபென்ட் ரைடுன்னு ஒண்ணு இருக்கு யானை மேல எரிசுமா சும்மா அப்படி கூட்டிட்டு போய் காமிக்கிறது ஏதாவது மிருகங்கள் கண்ணுக்கு தெரியும் நாங்க போனது கர்நாடகா ஸ்டேட்ல கர்நாடகா ஸ்டேட்ல நீலகிரி முடிஞ்ச உடனே அங்க பண்டிப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருந்து யானை போகுது அந்த யானையில ஏறி போனோம் அப்படி போன இடத்துல ஒரு மூணு நாலு இடத்துல ஒரு என்னங்க குதிரை மாதிரி கிட்ட கிட்ட பாக்குறதுக்கு தெரியுது ஆனா குதிரை இல்லை அப்படி வாழெல்லாம் இல்லை சாதாரண குதிரை சைஸ்க்கு இருக்கு பார்த்தான் கூட வந்தவன் வந்து அவனுக்கு கனடா தான் தெரியும் கூட வந்தவனுக்கு கனடா தான் தெரியும் எங்களுக்கு தமிழ் தான் தெரியும் கனடால வேற ஒண்ணும் தெரியாது என்னடா பண்றது சரி பண்ணிட்ட யானை தெரியும் நமக்கு யானை பிளிரும் பிளிருமா யானை பிளிரும் மறந்து போயிடுச்சு சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னு எல்லாம் படிச்சிருக்கிறோம் இது கத்தவும் மாட்டேங்குது இது கத்தவும் மாட்டேங்குது இது என்னன்னு கேட்டா அவன் சொல்றான் சாம்பார் अरे भाई ये क्या है ये सांबार இட்லி எங்கடா சாம்பார் சாம்பாருங்கடா சரி போ இந்த தடவை அவன் சொன்னது விலகல அடுத்து பார்த்தா பாத்துக்கலாம் விட்டுட்டோம் இவன்ட்ட போய் திருப்பி திருப்பி கேட்டா சாம்பார் சாம்பாருங்கிறான் சரி அடுத்த ஒரு இடம் வந்துச்சு அதே மாதிரி ஒரு நாலஞ்சு இருந்துச்சு தூரத்துல இருந்து பார்த்தா இருந்துச்சு ஏக்கியாக சாம்பார் திருப்பி திருப்பி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறோம் ஏக்கியாக சாம்பார் இவர் மூணு நாலு இடத்த பார்த்தோம் நிறைய இருந்துச்சு அங்க கேட்டா சாம்பார் சாம்பாருங்கிறான் இதே மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை விளங்குறதுண்டா லாரேபு என்ன சாம்பார் உழவு பிறப்பின்னாசன என்ன சாம்பார் அங்க அர்த்தம் சொல்லணும் விளக்கம் சொல்லணும் அப்பதான் விளங்க முடியும் சாம்பார் சாம்பார் சொல்லிட்டு நீ நம்பு விளங்கும் நம்பு விளங்குட்டா எப்படி நம்புறது நம்பருக்கு ஒரு காரணம் வேணாமா முகாந்தரம் வேண்டாமா எந்த காரணம் இல்லாமல் நம்பு என்று எப்படி சொல்ல முடியும் எங்கேயாவது யாராவது இப்படி சொல்லுவார்களா ஒரு வாசகத்தை காமிச்சிட்டு இது என்ன விளங்குச்சா விளங்க நம்பு விளங்க உலகத்தில் காட்ட முடியுமா சோதரர்களே இன்னும் இதுக்கு ஆஸ்பத்திரியே திறக்கலை சில ஆஸ்பத்திரிலாம் இருக்கு ஏற்பாடுல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கு ஆனா இதுக்கு ஆஸ்பத்திரி இல்லை ஒரு வாசகம் எழுதி இருந்தா அந்த வாசகத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லணும் அப்புறம் வழங்க வேண்டாம் கேட்கலாம் அரபியே தேவையில்லை அரபி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நம்பு விளங்கும் நம்பு விளங்கும் நம்பு விளங்கும் இதாங்க இதுல திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் போக கடைசியில எங்க போய் சேர்றான்னு சொன்னா சும்மா அடையாளத்துக்காக காட்டுறேன் கடைசியில எங்க போய் சொல்றாரு சொன்னா அல்லாண்டு சொல்லலாம் அல்லான்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் கடவுளைத்தான் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் வித்தியாசமே இல்லை நாம சொல்றோம் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது அது இலாஹ் என்று வந்திருந்தால் இந்த அர்த்தம் வைக்கலாம் அப்படி வைக்கலாம் ஆனால் அல்லாஹ் என்பது அல்லாஹுவுக்கே உரிய பெயர் அல்லாஹ் என்பது என்னங்க பெயர் எப்படின்னா எனக்கு வச்சிருக்கிற பெயர் மாதிரி அப்படி இல்லை அது வச்சது நம்ம வச்சுக்கிட்டது ஏன்னா எல்லாத்துக்கும் அப்துல்லாலே பேர் வச்சிருந்தா நீங்களும் அல்லாவுடைய அடியார் தான் நானும் அல்லாவுடைய அடியார் தான் அவரு அல்லாவுடைய அடியார் தான் அப்துல்லாவை கூப்பிட்டா எந்த அப்துல்லா போய் கூப்பிடுறது ஒண்ணு கருப்பு சிகப்புன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் கிட்ட கிட்ட எல்லாமே ஒரே நேரம் தான் அது என்ன பேரன்ல ஒளி போட்டாலும் சரி அது எந்த பிஸ்கட் சாப்பிட்டாலும் சரி அது அதே நேரம் தான் அது ஆறு வாரத்துக்கு பிறகு பேரன் லவ்லி தீர்ந்து இருக்கும் அவ்வளவுதான் ஆறு வாரத்துல பேரன் லவ்லி முடிஞ்சிருக்கும் அப்ப பார்த்துட்டு என்ன செய்திருக்கணும் ஓ நான் சேவப்பாயிட்டு நினைச்சுக்கணும் அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணும் ஆகாது அதுல அது வெறும் ரசாயன பொருள் அந்த நிலம் தான் இருக்கும் இப்ப கடைசி இதே போல என்ன ஆகுதுன்னு சொன்னா அல்லாங்கிறது இருக்குது அல்லாவுக்கு பெயர் அது என்னங்க பெயர் நமக்கு வச்ச பெயர் மாதிரி இல்லைங்க இப்ப உதாரணமா மரம் என்னங்க அர்த்தம் மரம் என்ன அர்த்தம் குருவி என்ன அர்த்தம் யானை என்ன அர்த்தம் என்னங்க பெரிய பெரிய படிச்சவங்களா இருக்கிறீங்க சொல்லுங்க என்ன குருவிட பறவையா கொக்குண்டா குழவியா நீ சொன்னா தான் நான் மேல போவேன் குருவிக்கு அர்த்தம் என்ன பரப்பதா அப்ப இது அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையா யாராவது குருவிட்டாரு அர்த்தம் இல்லாம பேசாதேன்னு சொல்லுமா குரு என்பது அந்த பறக்கும் அந்த ஒருவித பறவைக்கு வைக்கப்பட்ட பெயர் அதுக்கு அர்த்தம் கிடையாது மரம் என்பது மரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் அதுக்கு அர்த்தம் கிடையாது மரம் என்பது பெயர் அந்த பெயருக்குரிய பொருள் அது அவ்வளவுதான் மரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது இதே போல அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது அறிவியலர்களே கொள்ளுங்கள் இவர் எழுதுறாருங்க என்ன எழுதியிருக்கு கடவுளைத்தான் அரபியில் அதே கடவுள் சொன்னால் கடந்து நிற்கிற ஒருவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற ஒருவனுக்குத்தான் கடவுள் எல்லாவற்றையும் கடப்பவன் இதயத்தையும் கடப்பான் உள்ளத்தையும் கடப்பான் வானத்தையும் கடப்பான் பூமியையும் கடப்பான் கடந்து நிற்கிற ஒருவனுக்குத்தான் கடவுள் என்று பெயர் அல்லாஹ் என்பது அப்படி ஒரு அர்த்தம் உள்ளதல்ல எப்படி குருவிக்கு குருவி என்று பெயரோ அதே போல அல்லாவுக்கு அல்லாஹ் என்று பெயர் அர்த்தம் கிடையாது இப்ப அல்லாவும் கடவுளும் ஒண்ணுன்னு சொன்னால் இதுவே நீ செய்த ஷிர்க்கு கடவுள் என்ற வார்த்தை இருக்கிற அந்த அகராதிப்படி எத்தனையோ கடவுள் நூற்றுக்கணக்கான கடவுள் ஆயிரக்கணக்கான கடவுள் எல்லாத்தையும் கடவுள்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவாங்க நாகூர்ல இருக்கிறதே ஆண்டவர்னு சொல்லுவாங்க அவரே ஆண்டவர் சொல்லுவாங்க சொல்றது இல்லைங்களா நாகூர் ஆண்டவர் அதே மாதிரி கடவுள் யார வேணாலும் சொல்லுவாங்க சின்ன கடவுள் பெரிய கடவுள் அந்த கடவுள் மோட்டா கடவுள் சன்ன கடவுள் ஆயிரம் கடவுள் சொல்லுவாங்க நம்ம ஆயிரம் எல்லாம் சொல்லுவோமா பெரிய கடவுளா இல்லாம எப்படி ஒண்ணாகும் நீ முஷ்ரிக் ஆயிட்டு சோதர்களே நான் சொல்றேன் இதை கொண்டு உங்களுக்கு வேணும் இல்லையா இவர் என்ன ஆயிட்டார் முஷ்ரீக் ஆயிட்டார் இதே தான் கடைசியில வாசிக்க போற தீர்மானத்தில் இருக்குது அதனால் அந்த தீர்மானம் வாசிச்ச பிறகு அவர் முஷ்ரீக் ஆயிட்டார் என்பதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக இப்போ ஒரு தடவை சப்தமாக எல்லாம் சொல்லி காட்டுங்க அல்லாஹோ அக்பர் இதே போல சோதரர்களே இந்த கம்ப்யூட்டர் ஒண்ணு வந்துச்சு கம்ப்யூட்டர் என்னங்க ஒரு மிஷன் அது ஒரு கருவி என்ன போடுறோமோ அதுதான் காட்டுமா போடாததையும் காட்டுமா நாம என்ன ஃபீடு பண்ணி வச்சோமோ அதைத்தான் காட்டுமா ஃபீடு பண்ணாதையும் காட்டுமா நாம என்ன போட்டு வச்சோமோ அதைத்தான் காட்டும் ஆனா போட்டு வச்சுட்டு மறந்துடுறது நம்ம பழக்கம் அது மறக்காது சில கம்ப்யூட்டர்ல ஜோசின்னு சொல்றாங்களே நீங்க கேட்பீங்க கம்ப்யூட்டர் ஜோசின்னு சொல்றாங்களே நம்ம கரெக்டா நம்ம காதுல வச்ச உடனே நல்ல பெருசா வச்சு விட்டுருவான் காதுல அப்பதான் வெளியிருந்து சத்தம் வராதுண்டு இவரும் பெரிய ஜோசியம் போல இருக்கு மாட்டிக்கிறோம் அடே நீ ஜோசியத்தில் போய் மாட்டிக்கிட்டே ஜோசியம் என்பது சீர்க்கு அதை நம்புறது குபுரு இவர் காதல வச்சோம்னா அது சொல்லுதான் அது கண்ணு மட்டும் சேப் சேப்பா பல்பு கொடுத்துருக்கா இதை வச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக் ஆடும் அது சொல்லும் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மிக பெரும் வளர்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சரிங்களா நீங்க யார் வளர்ச்சியை எதிர்பார்க்காதவங்க நீங்கள் வாழ்வில் மிகப்பெரிய துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் சொல்ல யார் போராட போராடுறது துன்பத்தில் ஏதோ ஒரு துன்பம் கடைசியில் இங்க ஒரு புண்ணு இருக்கும் விடிய விடிய துன்பம் ஒரு சின்ன கொப்பளம் இப்படி பார்த்தா குத்துது இப்படி பார்த்தா குத்துது மேல வச்சா வலிக்குது கையை வச்சா வலிக்குது கை அங்கதான் போறீங்க இது சோர்ந்தா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் வாழ்க்கையில் மிகப்பெரும் துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் அதுல இந்த வியாதி இல்லைன்னா மரியாதையே இல்ல எங்க ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க அவர் போயிருக்கிறாருங்க ஆஸ்பத்திரிக்கு எங்க போயிருக்கா அப்போலோ இவர் அப்போலோன்னு சொன்னா ராக்கெட்லயே போன மாதிரி நினைச்சுக்கிறாருங்க என்னங்க பண்றது அழுகையா வருது ஆக உயர்ந்த டாக்டர் யாரு குரான்ல எத்தனை சூரத்துன்னு கேட்டா தெரியாது குரான்ல எத்தனை சூரத்துன்னு கேட்டா தெரியாது சும்மா நம்பராவது சொல்லுங்க எத்தனை சூரத்து ரொம்ப பேருக்கு தெரியாது சரி போட்ட குரான்ல நாலாவது சூரத்து எத்தனை அஞ்சு அஞ்சாவது சூரத்து என்னங்க ஏதோ ஆபீஸ்களுக்கு வேண்டாம் தெரியும் அது ரம்ஜான் கிட்ட நல்லா தெரியும் ஆபிசருக்கு தெரியும் பாக்கி உள்ளவங்க குரான் அஞ்சாவது சூரத்து என்னங்க நீங்க சொல்லுங்க குரான் ஓதி இருக்கிறீங்கல்ல ஓதுறீங்கல்ல கேட்கிறார் அவர் கேட்கிறார் இது பாருங்க சரி பொதுவா தெரியாது சரி பதிமூணாவது சூரத்து என்னங்க இருபத்தி ரெண்டாவது சூரத்து என்னங்க மொத்த சூரத்தை தெரிந்து தெரியாது ஆனா சொல்லுவாரு டாக்டர் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா அங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு இங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு இங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு பேரு அவரோட பட்டம் அது இது அங்க போங்க இதுக்கு இங்க பாருங்க இதுக்கு இங்க பாருங்க இதுக்கு இங்க பாருங்க அவர் ஒப்பிக்கிறத பார்த்தா யா ஐயுஹல் முஸம்மில் குமில்ல இல்லைல இல்லா கலீல நிஸ்ஃபஹு அமின் குஸ்மின் கலீலா அவர் ஜிதாரி இவரத்தில் குர்ஆன் தர்த்தீரா பூரா சொல்றாருங்க டாக்டர் லிஸ்டா சொல்றாருங்க இங்க அவரு அங்க அவரு அங்க அவரு அங்க அவரு நான் தப்புன்னு சொல்ல வர்றேன் ஆனால் அதே நேரத்தில் குரானோ அனுப்பையோ ஏன் தெரியலே சோழர்களே இது போல வியாதிக்கிறது ஒரு பெருசு நீங்கள் அவதிப்பட்டு அந்த ஜோசியத்தில் சொல்றார் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் முதல்ல அதை காதுல வைக்கிறவன கஷ்டப்பட்டவன போய் காதலியே வைப்பான் நல்லா இருக்கிறவன் திரும்பி கூட பார்க்காம போவான் இது போல ஜோசியம் சோதர்களே கம்ப்யூட்டர் ஜோசியம் சொல்ற மாதிரி கம்ப்யூட்டர் நீ உலகத்தில் வந்துருச்சு அது இன்டர்நெட் வந்துருச்சு அது வந்துருச்சு இந்த பேசுறவங்க எல்லாம் இதுதான் பேசுறாங்க இது கம்ப்யூட்டர் உலகம் ஆனா கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச மனுஷன் தானே கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிற அறிவு மனிதனுக்கு கொடுத்தது அல்ல இல்லையா கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற அறிவு மனிதனுக்கு யார் கொடுத்தது அல்லாதானே கொடுத்தான் அப்ப விட்டு கம்ப்யூட்டர் உலகம் கம்ப்யூட்டர் உலகம் கம்ப்யூட்டர் உலகம் எல்லாம் ஃபீடு பண்ணி சேட்டலைட்ல இன்டர்நெட்ல போட்டா வர்த்தம் செய்யும் வராம என்ன செய்யும் என்னங்க கம்ப்யூட்டர்ல வர்றது எனக்கு எப்படி தெரியுதுன்னா தண்ணி குடிச்சா ஒண்ணுக்கு வர்ற மாதிரி தெரியுது தண்ணி குடிச்சா ஒரு நேரம் தெம்ப தாங்க அடிச்சு ரொம்ப தண்ணி குடிச்சோம் ரொம்ப ஒண்ணுக்கு வரமா வராதுங்களா அதே மாதிரி நிறைய ஃபீடு பண்ணி வச்சிருக்கிறோம் எந்த டபிள்யூ டபிள்யூ e போட்டா வருது ஃபீடு பண்ணி வச்சதானுங்க வரும் வராது என்ன வந்துடும் போராது எதுவுமே வராது நம்மள இருக்கு அது அஜர்த்தமான இருக்கு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருங்களா அதுக்காகத்தான் நாங்க மதுரை நாலு வருஷமா கம்ப்யூட்டர் வச்சு படிச்சு கொடுக்குறோம் ஏன்னா இந்த கம்ப்யூட்டருங்கிற பயம் போறதுக்கு நான் குற்றாலத்துக்கு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்தேன் குடிக்கணுங்கிற ஆசையில் இல்லை இந்த குளிச்சுட்டு வந்த ஆளுகளை நம்ம மிரட்டுற கூடாதுங்கிறதுக்காக குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வந்தேன் குளிக்கணும்னு அப்படி ஒன்றும் ஆசை இல்லை அதான் குளிப்பாட்டுவாங்களே நல்ல சோப்பு தண்ணி போட்டு சீப்பு தண்ணி போட்டு எல்லாம் குளிப்பாட்டுவாங்களே சுத்தமா குளிப்பாட்டுவீங்களா அதிகார் அது வாங்கல இல்லீங்களா அதெல்லாம் வாங்க நல்ல சோப்பு வாங்கி புதுசா நான் சொன்ன இப்ப சமீபத்தில் வத்தல கொண்டுல குளிப்பாட்டிட்டு கடைசியில் அந்த பொடியெல்லாம் இருக்கு எந்த பொடி அந்த பொடி என்ன பொடியே தெரியல கடைசியில ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போயிருந்த மையத்து வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்ப ஒருத்தர் பக்கத்தில் வந்து நின்றார் இப்படி கை நிற்கிறார் நிக்கிறார் கேட்கிறார் அஜரத்தினார் என்னங்க அத்தர் அப்படியே ஊத்திடலாமா பூரா அத்தரை ஒரு பாட்டில அப்படி ஊத்திடலாமான்றாரு எனக்கு ஊத்துங்க இதுல என்ன இருக்குது ஊத்துங்க இல்ல பூரா பாட்டிலும் அப்படியே கடைசி அத்தரை வாங்கி பார்த்தா மையத்துக்குண்டே ஒரு அஞ்சு ரூபா அத்தர் இருக்கு அவ்வளவுதான் விலைய இதுக்கு இந்த படுறாரு இந்த மனிதன் உயிரோட இருந்தா என்ன பண்ணுவானு அஞ்சு ரூபா அத்தருங்க அதுக்குன்னே விக்கிறாங்க அதை வாங்கி ஊத்துறதுக்கு அவர் இந்த பாலியல்ட்டை பத்துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறார் நான் சொன்ன பாக்கியத்து கல்வி கேட்டு சொல்லி இருக்கணும் ஆனா நேரம் இல்லாதனால சொல்லல சரி ஊத்துங்க ஊத்திட்டார் இப்போ வந்து கம்ப்யூட்டர்ங்கிறது இருக்கிற பயப்படுத்துறதுக்காக எதுக்காக சொல்ல வந்தேன் அது குளிக்கிற ஆசை ஒண்ணு அப்படி இல்ல குற்றாலத்துல போய் என்ன அங்கேயும் தண்ணி தான் விழுகும் அங்க என்ன பாலும் தேனமா விழுக போகுது குத்தாலத்துல மேல இருந்து விழுகும் விழுகிறதுனால மேல இருந்து விழுகும் கீழே இருந்தா மேல போகும் எங்க குற்றாலத்துல தண்ணி விழுகுதுன்னு சொன்னா விழுகிறதுன்றாலே மேல இருந்தான் கீழே இருந்து விழுக போறது இல்லை தண்ணி விழுகும் ஆக மேலிருந்து தூரத்திலிருந்து வந்தா நம்ம மேல படும் படும்போது ஒரு சின்ன லேசா வலிக்கும் தண்ணி இருக்கும் அவ்வளவுதானே அந்த மூலிகைப்படுது இந்த மூலிகைப்படுது நமக்கு மூளையே காணும் மூலிகை என்னத்துக்கு அது இப்படி போயிட்டு வந்தவங்களும் சொல்லுவாங்க குற்றாலத்துல சேர்த்து அந்த தண்ணியில அது அந்த என்ன அந்த பெரிய இது இருக்கு அதுக்கு பேர் என்ன பைவ் ஃபால்ஸ் பைவ் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்ன பால்ஸ் சொன்ன உடனே அது என்ன அஞ்சு ஐந்தருவி அஞ்சு அருவி எச்சரித்து ஒரே இடத்துல நம்ம சொல்றாரு அஞ்சு அருவி எச்சரித்து அப்படியே தண்ணி புல புலன்னு கொட்டுது பின்ன சாம்பாரா கொட்டு ரசமா கொட்டு இந்த மாதிரி வந்து சொல்றவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே அவர் குற்றாலம் நாளைக்கு போதே நான் ரெண்டு மூணு தடவை போயிருக்கிறேன் பேசாம போயிருவார் அது மாதிரி இந்த தடவை போயிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்ன டெல்லி போயிருக்கும் போது ரொம்ப காலத்துக்கு முந்தி பார்த்தது இருபது முப்பது வருஷத்துக்கு முந்தி செங்கோட்டை எல்லாம் பார்த்திருந்தேன் இப்ப வேணுண்டே போனேன் செங்கோட்டைக்கு குத்துப் மினாருக்கு தாஜ்மஹாலுக்கு ரொம்ப நாள் ஆச்சு போய் ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முந்தி போனது அப்ப தாஜ்மஹால போய் பார்த்தா கல்லு தான் இருக்குது வேற ஒண்ணும் இல்லைங்க வந்து உள்ள கபடி இருக்குது சொல்றாங்க வேற ஒண்ணும் காணும் போயிட்டு வந்தது அப்படி இப்படின்னு சொல்றாங்க சரி அதனால திரும்ப அதை ரினியூவல் பண்ணிக்கணும் இந்த அப்புறம் வந்து தாஜ்மஹால் விண்ணுக்கு வந்த வெண்ணிலா ஒருத்தன் கட்டுரை எழுதியிருக்கிறான் தாஜ்மஹாலை பத்தி விண்ணுக்கு மண்ணுக்கு வந்த வெண்ணிலா வெண்ணிலம் மண்ணுக்கு வந்துருச்சான் தாஜ்மஹாலை பத்தி எழுதியிருக்காரு இப்ப இதை படிச்சுட்டு வந்து அசரத்து தாஜ்மஹாலை பத்தி கட்டுரைண்டா கட்டுரை கட்டுரைனா கட்டுரை இப்படி எல்லாம் சொல்லும் போது நான் இப்பதாங்க போயிட்டு வந்தேன் சும்மா இருந்துருவேன் இதுக்காக வேண்டிய சில இடங்களுக்கு போயிட்டு வர ஜூவுக்கு போறேன் அதே மாதிரி பல வெளிநாடுகளுக்கு போகும்போது சில இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வர்றதா இந்த ஒன் டென் டவர் இருக்குங்களே ஒன் டென் டவர் அதுக்கு பக்கத்துல தான் மர்க்கஸ் இருக்கு அதுக்கு பக்கத்துல தான் மர்க்கஸ் இருக்கு தபிலிக் மர்க்கஸ் இருக்கு அங்க போய் நாங்க ஒரு வாரம் இருந்தோம் அங்க போனப்போ ஒரு வாரம் அங்க இருந்தோம் மறுக்கத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கு ஏன்னா நூத்தி பத்துல நூத்தி பத்து இருக்கும் இதுல பதினாலு இருக்கு அதுல பதினஞ்சு பதினாறு பதினேழு நூறு நூத்தி பத்து அவ்வளவுதானுங்களே இது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்ததுதான் இப்போ போயிருச்சு அது ஆண்டவன் எது நாடுறானோ அது நடக்குது அல்ல யாரா எதானாலும் சரி அவரவருக்கு ஹைராக்கி வைக்கிறோங்கிற இது இருக்கு இப்ப இவர் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு அதுல ஒரு பத்தொன்பதாவது நம்பரை கண்டுபிடிச்சு பத்தொன்பதாவது நம்பரை கண்டுபிடிச்சு இந்த கம்ப்யூட்டர்ல ரஷாத் ஹலீஃபா எங்க இருந்து போனாரு தெரியல அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியல நான் இவருக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன் அவர் எப்படி வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தனி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவருடைய இரவு புயல் எப்படி இருந்துச்சு அவருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு எதாவது தெரியுமா வேணாமா நம்முடைய வழிகாட்டி என்று ஒருவரை நீங்க ஏற்றுக்கொள்வதானால் அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிய வேண்டாமா ஒரு வாழ்க்கை வரலாறு தானா கடைசியா அவரை சொல்லிடுவாங்க எழுபத்தி நாலுல அமெரிக்காவில் இருந்தாரு ஓ அமெரிக்காவில் இருந்தாரா நானும் எழுபத்தஞ்சுல அமெரிக்கா போயிட்டு வந்தேன் அதனால நானும் ரசூல் சொல்லவா இப்ப அது அவர் சொல்றது பூரா இதாங்க அவர் அமெரிக்கால இருந்தாரு அதனால அவர் கம்ப்யூட்டர் மூலமா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் போட்டாருங்க இந்த கம்ப்யூட்டர்ல பெருக்கி பெருக்கி பார்த்தா பத்தொன்பதால பெருக்கி வந்துச்சு அந்த பத்தொன்பது ஆயிரத்தி என்ன வருதுங்க அலைஹா திசத்தாஷன் வருது அது சூரத்துல இன்னஹு ஃபக்கர் வ கத்தர் வ குத்தில கைஃப கத்தர் சும்ம குத்தில கைஃப கத்தர் சும்ம நவர் சும்ம அபஸ் சும்ம அபஸ் வ பசர் சும்ம استدبر واستكبر فقال ان هذا الا سحر يوسر வலீதுபின் முகீராவை பற்றி வருது அந்த ஆயத்து ஆகப்பெரிய காசிர் அவனை பற்றி வருது அவனை நரகத்தில் பத்தொன்பது மலக்கள் நாம் வைத்திருக்கிறோம் இல்லா சித்தனத்தில் இல்லதீன கஃபரு இந்த பத்தொன்பது என்ற எண்ணிக்கையை காதிர்களுக்கு சோதனையாக வைத்திருக்கிறோம் இப்ப சொல்லுங்க இது யாருக்கு சோதனை இப்ப இவர் என்ன பண்ணாருங்க பிஸ்மில்லால பத்தொன்பது எடுத்து இருக்குது சரி இப்படி நிறைய அதுல பத்தொன்பது இல்ல வரத்தானங்களை செய்யும் ஏதாவது ஒரு நம்பர் போட்டு நம்பர் பெருக்கினா வரத்தான் செய்யும் ஏதாவது நம்பர் போட்டு நம்பர் பெருக்கினா வரத்தான் செய்யும் எல்லாத்தோட பதிவு செய்ய இக்கர பிஸ்மி கல்லது கலக்க அந்த அஞ்சு எடுத்த பத்தொன்பது எழுத்து இருக்கு ஆமா பதினெட்டு அப்புறம் பத்தொன்பது தான் இருக்கும் இதை விட அதிசயம் இக்கர பிஸ்மி கல்லதிங்கிற அந்த சூரத்து இருக்குது பின்னால குலோது பிறப்பின்னாசில இருந்து என்னன்னா அது பத்தொன்பதாவதா வருது ஆகையினால நான் ரசூல் விளங்குதுங்களா இக்கர குலோது பிறப்பின்னாசில சேர்ந்து ஒன்னு ரெண்டு மூணு மேல எண்ணிக்கிட்டே வந்தா இக்கர எத்தனையாவது வருதுங்களா பத்தொன்பது பத்தொன்பது வர்றதுனால நான் ரசூல் கண்டுபிடிச்சேன் இதே மாதிரி பத்தொன்பது கண்ட புதிய நினைவூட்டல் வாங்கி பாருங்க இது மாதிரி பத்தொன்பது பத்தொன்பது நாங்களும் பத்தொன்பது கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இவர் பத்தொன்பது கண்டுபிடிப்பாரா இன்னொரு நம்பர் எடுத்து கண்டுபிடிக்க நினைச்சிருக்கிறோம் உங்க இது மாதிரி பத்து நம்பர் எடுத்து கண்டுபிடிக்க தெரியும் எங்களுக்கு இவர் கம்ப்யூட்டர் வச்சு கண்டுபிடிச்சாரு நம்ம கம்ப்யூட்டர்ல பார்க்க நேரம் இல்லை அதனால கம்ப்யூட்டர்ல பார்க்கல அதனால பத்தொன்பது நம்பர் வர்றதுனால இவருடைய நபித்துவம் உறுதியாக தான் பத்தொன்பது பத்தொன்பது எல்லா இடத்துலயும் வர்றதுனால அதனால தாபத்தில் ஆரம்பம் ஹதீஸ்ல வந்திருக்கு கடைசி காலத்துல ஒரு மிருகம் வரும் அந்த மிருகம் ஈமான் கொண்டவர்களுக்கு நல்லது செய்யும் அதெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கு இப்ப ஒரு சொல்றார் தாபத்தில் ஆரதுங்கிறது மிருகம் இல்ல இந்த கம்ப்யூட்டருக்கு தான் ரசூல்ல தாபத்தில் ஆரதுன்னு சொல்லியிருக்காங்களாம் விளங்குதுங்களா விளங்குதுங்களா அது தாபத்தில் ஆரதுன்னா மிருகம் அர்த்தம் தாபத்துனா மிருகம் அர்த்தம் இந்த மிருகம் பூமியுடைய வஸ்துக்களால் உற்பத்தி ஆகிறது கம்ப்யூட்டரும் பூமியுடைய வஸ்துக்களை கொண்டு உற்பத்தி ஆயிருக்கிறது அப்ப வைக்கம் தான் பூமியுடைய வஸ்து கொண்டு உற்பத்தி ஆயிருக்கு இதுவும் தாபத்தில் ஆறுதுன்னு சொல்லு இது தாபத்தில் ஆறுதா அதீஸ்வரர் அந்த தாபத்தில் ஆறு ஆகினால் இந்த கம்ப்யூட்டர் மூலமா கணக்கு போட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு சொல்றாரு அப்ப பத்தொன்பது பத்தொன்பது நிறைய பத்தொன்பது எழுதியிருப்பார் வரும் பத்தொன்பது நிறைய பத்தொன்பது வரும் நீங்க என்ன எண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதை விட அதிகமான பத்தொன்பது எங்களால எண்ணி காமிக்க முடியும் அதை விட அதிகமான பத்தொன்பது எங்களால எண்ணி காமிக்க முடியும் பத்தொன்பது வரக்கூடிய ஆயத்துன்னு எடுத்தா நேற்று கூட நான் அங்க படிச்சு காமிச்சேன் பத்தொன்பது வர்ற ஆயத்து பத்தொன்பது எழுத்து வர்ற ஆயத்தும் இருக்கு பத்தொன்பது எழுத்து கரெக்டா வரணும் அவர் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு நாங்களும் பத்தொன்பது எழுத்து வர்ற சொல்றோம் அப்ப எங்களை நபின்னு எடுத்துங்க எங்களை எடுத்துங்க கஃபர என்ற ஒரு வார்த்தை குரான்ல எத்தனை இடத்துல வருதுன்னு எழுதியிருக்காங்க இல்லையா பத்தொன்பது இது பத்தொன்பது இடத்துல வந்திருக்கு இது பத்தொன்பது இடத்துல வந்திருக்கு இது பத்தொன்பது இடத்துல வந்திருக்கு இவர் சொல்லாத ஒரு சில சொல்றேன் கேளுங்க கபர என்ற வார்த்தை பத்தொன்பது இடத்துல வந்திருக்கு கஃபரன்னா குபில் செய்தான் அர்த்தம் குரான்ல பத்தொன்பது இடத்துல வந்திருக்கு இவர் ஆதாரம் காமிக்கிறது போல நினைவூட்டல் அவர் ஆதாரம் காமிக்கிறது போல ஃபுவாத் அப்துல் பாக்கி எழுதுற அல் மோஜமல் முஃபாரிஸ் அல் குரான் கரீம் குரானுக்கு தர்த்தீப் கொடுத்திருக்கிற அந்த மோஜமில் இருந்து எழுதுறார் ஃபுவாத் அப்துல் பாக்கி எழுதுனதுல இருந்து எழுதுறார் அதே ஃபுவாத் அப்துல் பாக்கி எழுதுற மோஜமில் இருந்து முஃபஹரிஸ்ல இருந்து எத்தனையாவது பக்கத்துல சொல்ற கேளுங்க எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல கஃபரங்கிற வார்த்தை பத்தொன்பது இடத்துல வந்திருக்கு அதுல காமிச்சிருக்கு குஃபுரு செய்தான் அர்த்தம் அதே இதுல குஃபார்ங்கிற வார்த்தை எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது பக்கத்துல பத்தொன்பது இடத்துல வந்திருக்கு நீங்க தானே பத்தொன்பது கண்டுபிடிப்பீங்க பத்தொன்பது கண்டுபிடிச்சவன் நபின்னா நானும் நபிதான் பத்தொன்பது கண்டுபிடிச்சவன் நீ நபின்னு ஒத்துக்கிறதா இருந்தா எவனெல்லாம் எதையெல்லாம் கண்டுபிடிப்பானோ அதை நபின்னு சொல்ல முடியுமா இன்னும் நான் சொல்லிட்டு கேளுங்க பாய் சொர்க்கத்தை விட்டு தூரமானவன் அர்த்தம் வச்சுக்கலாம் பயதுன்னா தூரமானவன் சுவாத் அப்துல் பாக்குடைய மோஜமில நூத்தி எழுபத்தி எட்டாவது பக்கத்துல வந்து காவிக்கப்பட்டிருக்கு பத்தொன்பது இடத்துல வருது குரான்ல அல் முனாஃபிக்கையும் பத்தொன்பது இடத்துல வருது அல் முனாஃபிக்கையும் பத்தொன்பது இடத்துல வருது எழுநூத்தி எண்பத்தி மோரிபி மோரிபூன் ரெண்டு சேர்த்து பத்தொன்பது இடத்துல வருது எதுக்கு முதல் வருது பத்தொன்பது பத்தொன்பது வருதுன்னு சொன்னா அதே மாதிரி பத்தொன்பது எழுத்து குரான்ல இந்த ஆயத்து வந்திருக்கு பாருங்க நான் சொல்ல கேளுங்க வயல் காத பத்தவாத்திலகு நப்சுஹு கத்தலாகிஹி தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்கு அவனுக்கு விருப்பம் ஏற்பட்டது இஷ்டம் ஏற்பட்டது இந்த ஆயத்து குரான்ல இந்த ஆயத்துல பத்தொன்பது எழுத்து இருக்கு பத்தம்பாத்துல எழுதி வச்சுங்க தெரிஞ்சவங்க பத்தம்பாத்துல நப்சு கத்தலாகி பக்கத்தலகு பத்தொன்பது எழுத்து அஸ்பஹ மினல் ஹாசிரீன் அவன் நஷ்டப்பட்டவர்கள் சேர்ந்தான் பத்தொன்பது எழுத்து இந்த ஆயத்தில் ஹவீன் நரகத்திலே சுடுவெண்ணி குடிக்க கொடுக்கப்படுவார்கள் இது பத்தொன்பது பத்தொன்பது எழுத்து இதுல இன்னந்தாக லாயஹிபுல் நோத்ததீன் எல்லை கடந்தவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை இது குரான்ல பத்தொன்பது இடத்துல வலாசத்திலேயோ குத்துவாத்தி ஷைத்தான் இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் பத்தொன்பது இடத்துல இன்னும் இருக்கு போதும் இவ்வளவு போதும் இன்னும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் இப்படி ஒரு பத்தொன்பது எதிர்பாராத இடத்துல இருக்கு எதிர்பாராத இடத்துல ஒன்பதரை ஒன்பதரைக்கே முடிப்பேன் இல்ல இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படி இப்படிலாம் அது இல்லை கரெக்டா முடிப்பேன் என் கடியாரம் கண்ணில் இருக்கு எனக்கு பத்தொன்பது இப்படி வர்ற காரணத்தினால ஒரு நம்பரோட ஒரு நம்பர் சரியா வர்ற காரணத்தினால இதுவெல்லாம் நபித்துவத்தினுடைய அடையாளம் என்று சொன்னால் நான் சொல்ற கேளுங்க நெப்போலியனுக்கும் ஹிட்லருக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் நிறைய நம்பர்கள் ஒத்துமை வருது நெப்போலியன் பிறந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல ஹிட்லர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல இடையில நூத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் நூத்தி இருபத்தி ஒன்பது யாவும் வச்சுங்க நெப்போலியன் பிறந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஹிட்லர் பிறந்தது எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது இடையில நூத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் நெப்போலியன் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி நாலு ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இடையில நூத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் வியன்னாவை நெப்போலியன் கைப்பற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ஹிட்லர் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இடையில நூத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் நான் நபியா இல்லையா என்னங்க ஆமீன் சொல்லுங்க நெப்போலியன் ரஷ்யாவுடன் போரிட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாவது வருஷத்துல ஹிட்லர் போரிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல இடையில நூத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் இப்படி ஒரு நம்பர் ஒத்து வர்றதுனால மட்டும் நீ நபி ஆயிடுவியா இதே போல நெப்போலியன் ரஷ்யாவிடம் தோற்றது ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல ஹிட்லர் தோற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இடையில நூத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் இப்படி நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது சொல்லிட்டா நீ வெறும் பத்தொன்பது சொன்ன நான் நூத்தி இருபத்தி ஒன்பது ஒன்ன விட நூத்தி பத்து கூட சொல்லி இருக்கிறேன் சகோதரர்களே இவர்கள் ஹதீசை மறுக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுகிறார்கள் ஹதீசை மறுப்பதற்கு இந்த ஹதீஸ் எல்லாம் இருநூறு வருஷத்துக்கு பின்னாலே எழுதப்பட்டது என்று இல்லை முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்திலேயே ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க இருக்காங்க பக்துபுலி அபிஷா அபுஷாவுக்கு இதை எழுதி கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு இடத்துல இருக்கிறது லா தக்துபு அந்நிய குரான் குரானை தவிர எதையும் எழுதாதீர்கள் என்பது ஒரு இடத்துல இருக்கு ஆனால் இந்த ஆணை குரானுடனே பிசகக்கூடாது என்பதற்காகத்தானே தவிர குரானுடனே பிசகி போகக்கூடாது என்பதற்காகவே தானே தவிர அறவே எழுதக்கூடாது என்ற அர்த்தத்தில் அல்ல இது அன்பின் காரணத்தினால் இடப்பட்ட கட்டளையை தவிர குரானுக்கு முதலிடம் கொடுங்கள் என்பதற்காக இடப்பட்ட கட்டளையை தவிர அறவே எழுதக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட கட்டளை அல்ல யாராவது இதுக்கு வாதிட வர்றதா இருந்தா வரட்டும் லா தக்துபு அன்னி குரான் அர்த்தம் கிடையாது எழுதாதீங்கன்னு குரான் எழுதி குரானோட என்ன செய்யாதீங்க இது குரானா ஹதீஸான்னு தெரியாம ஆக்கி விடாதீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதனால சோதரர்களே ரசூலுல்லாவுடைய காலத்தில் எழுதப்பட்டிருச்சு ஒரு தடவை அதுல தபு ஒரு விஷயம் சொன்னார் ஒரு சஹாபி அப்ப ரசூல் சொல்லின்னு சொன்னார் நீங்க தான் இதை சொன்னீங்க அபூரேரா சொன்னாங்க இல்ல நான் சொல்லலேன் இல்ல நீங்க தான் சொன்னீங்க அப்ப அபூரேரா சொன்னாங்க நான் சொல்லி இருந்தால் என்னுடைய கிதாபில இருக்கும் என்று அவரை கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய ஹதீஸ் தொகுப்பை எடுத்து காட்டி அதிலே அந்த ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா என்று காண்பித்தார்கள் அதர் தமிழ் தான் எழுதி வச்சாங்க அதர் தமிழ் ஆஸ் அப்துல்லா அமருபுல் ஆஸ் ரதி இல்லாஹு அஸ்ஸாதிகா என்ற பெயரில் ஒரு பெரிய கிதாபை எழுதி வைத்திருந்தார்கள் சரி அது அதோடு மட்டுமல்ல அந்த காலத்திலும் அதற்கு பிறகு காலத்தில் இமாம் அபூ கிதாபுல் ஆசார் எதிரி நூறு எழுதப்பட்டது அபு சுஃபியானுடைய ஜாமே அதை தொடர்ந்து எழுதப்பட்டது அதே போல கிதாபு ஜூது ரிகாக் அப்துல்லாஹி முபாரக்குடையது அதே நூறாவது ஆண்டில் எழுதப்பட்டது தொடர்ந்து எழுதப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது இருநூறு மட்டும் எழுதல சியாசித்தா எழுது ஒரு முடிவடிவமா கண்ணுக்கு வந்துச்சுங்கிறது தானே தவிர எழுதப்பட்டது சியாசித்தா காலத்தில் இல்லை நபியுடைய காலத்தில் இருந்தேன் யார் சொன்னது இருநூறு வருஷம் என்று நபி என்றைக்கு ஹதீஸ் என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கு அது பிறகு மனப்பாடம் செய்யறதுல அரபுகளை போல திறமையானவர்கள் யாரும் கிடையாது இன்னைக்கு நமக்கு மனப்பாட சக்தியே கிடையாது எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு ஒருத்தர் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என் சைக்கிளை பிடி ஐயா என் சைக்கிளை பிடி ஐயா என் சைக்கிளை பிடி ஐயா ஏதா என் சைக்கிளை பிடி பிடிங்கிறான் கேட்டா என் சைக்கிளோபீடியாக்கு தான் இப்படி மனப்பாடம் பண்றான் என் சைக்கிளோபீடியான்னு அவனுக்கு வரல அதுதான் என் சைக்கிளை பிடி ஐயா ஒரு மனிதனுக்கு அகம்பாவம் தலைக்கேறும் போது எதையும் சொல்லுகிறான் அதை நம்பக்கூடிய சில கூட்டங்களும் உலகத்தில் உற்பத்தி ஆகிவிடுகிறது ஆகையினால் ரஷாத் ஹலீஃபாவும் அவளை அவளை பின்பற்றக்கூடிய அனைவரும் அதே போல இந்த டாக்டர்கள் எவ்வளவு அசூசியாக இருக்கிறாங்க இந்த வார்த்தை கேளுங்க சொல்லக்கூடாது ஆனால் நீங்க நயவம் செய்வர்களான கெட்ட காசுகளால் தொகுக்கப்பட்டுதான் இந்த ஹராமான ஹதீசுகள் எவ்வளவு பெரிய போகுது இதனால இவர்களை பற்றி முடிவு என்ன என்று சொன்னால் இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஆகினா இவர்களை பற்றி எந்த சந்தேகம் இல்லாமல் நேற்று உலமாக்களுடைய கூட்டத்திலே ஏறக்குறைய நானூத்தி பத்து உலமாக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் இந்த நானூத்தி பத்து உலமாக்களும் சேர்ந்து ஹதீசுகளை பற்றிய சில விளக்கங்களுடனே சேர்ந்து சேர்த்து கடைசியாக இவர்களும் இவர்களை போன்றே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹெல்த் டைம் ஆசிரியர்களும் அந்த டாக்டர்களும் நம்முடைய இஸ்லாத்தை விட்டு நீங்கியவர்கள் நம்முடைய இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை கடைசி தீர்மானம் இதுதான் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் குரானை எட்டு ஹதீஷை மறுத்து குரானுக்கு தான் தோன்றித்தனமாக விளக்கம் கொடுத்து ஹத்தன அனுபவத்தையும் மற்ற நபிவார்களையும் மறுத்து தன்னை ரசூல் என கூறி இஸ்லாத்தின் அடிப்படைகளை மறுப்பதால் இஸ்லாத்தை விட்டும் இவரை பின்பற்றுகிறவர்களும் இவரும் நீங்கிவிட்டனர் என்றும் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல காபிர்களாகிவிட்டார்கள் என்று இம்மாநாட்டில் கூடியுள்ள உலமாக்களின் ஏகோபித்த அபிப்பிராயப்படி தீர்ப்பு செய்யப்பட்டு இம்மாநாட்டில் கூடியுள்ள நீங்கள் தான் கூடியுள்ள அனைத்து முஸ்லிம்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இதே தீர்மானம் வேலூரில் இருந்தும் அதே போல பத்தாவா ரஹிமியாவிலும் இவர்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் தசாத் ஹலீஃபாவும் அவர்களை பின்பற்றுகிறவர்களும் இந்த ஹெல்த் கேன்ஸ் போன்ற இந்த பத்திரிகை வாங்கி படிக்க கூடாதுங்க ஈமானை கெடுக்கிறோம் உங்களுக்கு ஈமான் வேண்டாம் ஹெல்த் விடுங்க போல போட்டும் ஈமான் இருக்க ஹெல்த் போட்டு வாங்கவே வாங்காதீங்க ஈமான்ல நம்ம கபருக்கு போற டைம்ல ஈமான் வேண்டாம் இந்த ஹெல்த் டைமை விட்டுருங்க ஆகையினால் இவர்களை காபிர்கள் தீர்மானிக்கப்படுகிறது இவருடைய எந்த விதமான முஸ்லிம்களுக்குரிய சொந்தமோ பந்தமோ உறவோ எதுவும் இருக்கக்கூடாது என்று அடுத்த தீர்மானத்தில் இருக்குது அதோடு இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்த அவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லி கடைசி பத்தாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தை நாங்கள் அனைவரும் ஏகோபித்த மனதாக ஏற்று பாருங்க சில பேர் நம்ம சொல்லாட்டா என்ன எல்லாரும் சொல்றாங்க இருப்பாங்க இல்ல தக்மீர் சொல்லும் போது எல்லா வெளியே இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சப்தமாக சொல்லுங்க இது இன்ஷா அல்லா அவர்களுடைய அஸ்திவாரத்தை ஆட்டி உண்மையை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கும் எனவே இவர்கள் எங்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயத்தின்படி இங்கே கூடியிருந்த உலமாக்களுடைய தீர்ப்பின்படி பத்துவாயின்படி காவிர்களாகிவிட்டார்கள் என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஆஹிர் தாவானா உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five